நூலை அவர் வெளியிட்டார் ஒரு அறிவிப்பு செய்தார் இந்த வெண்பா நூலை வெளியிடும் சமயத்தில் இந்த நூலை எவ்வளவு இந்த நூலை வாங்கும் வகையில் எவ்வளவு சேர்கிறதோ அதை போல ஒரு பங்கை நான் சேர்த்து சிண்டாவுக்கு வழங்குவேன் என்று ஒரு அறிவிப்பு செய்தார் அந்த அறிவிப்பின் மூலமாக அந்த நிகழ்ச்சியில் அந்த வெண்பா நூலுக்கு கிட்டத்தட்ட நான்காயிரம் வெள்ளிகள் சேர்ந்தது நான் நினைத்தேன் இவர் ஒரு நாலாயிரம் வெள்ளியை போட்டு ஒரு எட்டாயிரம் வெள்ளியாக சிண்டாவுக்கு வழங்குவார் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவரோ அதற்கு மேலும் ஒரு ஐயாயிரம் வெள்ளியை போட்டு கிட்டத்தட்ட பதினான்காயிரம் வெள்ளியை சிண்டாவிற்கு வழங்கிய பெருமகனார் திரு ஆக்கி வரதராஜன் மிகச்சிறந்த தமிழில் ஈடுபாடு இலக்கிய ஆர்வம் கொண்டவர் அவர் எங்களுக்கு நடுவராக இன்று நடுவராக இருந்து செயல்படுவது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது இப்பொழுது பேச்சாளர்களை அழைக்கிறேன் அவர்கள் மேடைக்கு இப்பொழுது வருவார்கள் முதலாவதாக முனைவர் கார்வண்ணன் அவர்களை தொடர்ந்து திரு மு சேவகன் அடுத்து பொருளே என்ற அணியில் முனைவர் ராஜி சீனிவாசன் அவர்களை தொடர்ந்து திருமதி சித்ரா ரமேஷ் அடுத்து இன்பமே என்ற அணியில் முனைவர் தாமோதரன் அவர்களை தொடர்ந்து திருமதி ஞானமணி இவர்களை வைத்து சொற்சிலம்பாட்டம் ஆட வெண்பா புலவர் திரு ஆக்கி வரதராஜன் இப்பொழுது மேடையை நம்முடைய வெண்பா புலவர் திரு ஆக்கிய வரதராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கும் முன்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு விஜய் டிவியில் நீயா நானா என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கோபிநாத் அவர்களை வைத்து வருகிற ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி எங்களுடைய அமைப்பு ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த அறிவிப்பை மீண்டும் சொல்வோம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் எங்களிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மேடையை நம்முடைய வெண்பாப்புலவர் ஆக்கி வரதராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கும் முன்பாக அவர் கேட்டுக்கொண்டபடி இன்னும் சில தகவல்கள் இங்கே இந்த பட்டிமன்றத்திலே ஒரு வித்தியாசம் பட்டிமன்றம் என்று சொன்னால் இரண்டு அணிகள் தான் இருக்கும் ஆனால் இங்கே மூன்று அணிகள் அது ஒரு வித்தியாசம் ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் பொதுவாக அணிக்கு மூன்று பேர் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுதோ அணிக்கு இரண்டு பேர் அது ஒரு வித்தியாசம் மூன்றாவது இரண்டாம் சுற்று கிடையாது நான்காவதாக ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம் அதை அவரே சொல்வார் அடுத்து ஒவ்வொரு பேச்சாளருக்கும் சரியாக பத்து நிமிடங்கள் வழங்கப்படுகிறது ஒன்பது நிமிடத்தில் ஒரு மணி உங்களுக்கு காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே நேர கண்காணிப்பாளரை நாங்கள் அருகிலேயே அமர்த்தி இருக்கிறோம் திரு கார்த்தி அவர்கள் இவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டு கொடுங்கள் எங்களுடைய அமைப்பு ஆரம்பித்த காலத்திலிருந்தே மிக பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருப்பவர் திரு கார்த்தி அவர்கள் நேர கண்காணிப்பாளராக இருப்பார்கள் ஒன்பது நிமிடத்தில் ஒரு மணி இங்கே ஒழிக்கும் அடுத்து பத்தாவது நிமிடத்தில் ஒரு மணி ஒழிக்கும் போது அந்த பத்தாவது நிமிடத்தில் எந்த கருத்தை அவர்கள் பேசுகிறார்களோ அதோடு அவர்கள் தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்வார்கள் அந்த வகையிலே இந்த பட்டிமன்றம் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் முடிந்துவிடும் என்பதை உறுதி கூறிக்கொண்டு இப்பொழுது மேடையை நம்முடைய வெண்பா புலவர் திரு ஆக்கிய வரதராஜன் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அத்துடன் இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் நண்பர் ரஜித் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னையும் பொருட்டாக மதித்து இந்த நடுவர் பணியை என்னிடம் ஒப்படைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன் வள்ளுவன் அடிப்படையில் ஒரு ஒப்பற்ற கவிஞன் எனவே வள்ளுவனை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கவிதையில் தொடங்குகின்றேன் பொறுமையாக கேளுங்கள் ஐயனின் குரலை அன்றி ஐயனின் குரலை அன்றி அனைவரும் ஏற்கும் வண்ணம் வையமோர் நூலை காணும் வாய்ப்பென ஏதும் இல்லை ஐயனின் நூலை அன்றி அனைவரும் ஏற்கும் வண்ணம் வையமோர் நூலை காணும் வாய்ப்பென ஏதும் இல்லை பொய்யிலா மறையாம் என்றே பொய்யிலா மறையாம் என்றே புவியனுக்கு ஐயன் அன்றே கையினில் குரலை தந்தான் கசடரக் கற்பீர் என்று திருத்தமாய் சொன்னான் நீதி திருத்தமாய் சொன்னான் நீதி திருக்குறள் பாவை ஓதி வருத்தமே இன்றி வாழ வழிதனை வகுத்துச் சொன்னான் பொருத்தமாய் இன்றும் ஐயன் பொருத்தமாய் இன்றும் ஐயன் புகன்றவை நிற்பதாலே கருத்துடன் அவற்றை ஏற்று களிப்பினில் என்றும் வாழ்வோம் பொதுமறை என்றே வையம் போற்றிடும் நூலை தந்து பொதுமறை என்றே வையம் போற்றிடும் நூலை தந்து சதுரனாய் நின்றே ஐயன் சாற்றிய குரலை அன்றி சதுரனாய் நின்றே ஐயன் சாற்றிய குரலை அன்றி எதுவுமே கற்க வேண்டாம் இனிமையாய் வாழவென்று அதிரவே உண்மை தன்னை அவைதனில் அடித்துச் சொல்வேன் திரண்டனல் உண்மை போற்றி திரண்டனல் உண்மை போற்றி தேனினை சொல்லில் ஊற்றி இரண்டடி கணக்கு வைத்தே எழுதினான் பாக்கள் யாவும் வறண்டிடா வாழ்வுக்கென்றே வள்ளுவன் பாதை காட்டி வறண்டிடா வாழ்வைக்கென்றே வள்ளுவன் பாதை காட்டி அரண்டிடா வண்ணம் நம்மை அன்போடு அணைத்து சொன்னான் அரண்டிடா வண்ணம் நம்மை அன்போடு அணைத்து சொன்னான் வித்தகன் என்று பூமி வியந்திடும் நிலையில் நின்று வித்தகன் என்று பூமி வியந்திடும் நிலையில் நின்று புத்தகம் ஒன்று மூலம் புகட்டினான் உலக நீதி பத்தரை மாத்து பொன்னாய் பாவினை வடித்து தந்தான் இத்தரை தன்னில் என்றும் இவனுரை நிற்கும் என்றோ அந்தமில் இன்பம் ஒன்றே அவனையோர் காணும் நோக்கில் அந்தமில் இன்பம் ஒன்றே அவனையோர் காணும் நோக்கில் இந்த ஓர் நூலை யாத்தேன் இதன் வழி செல்வீர் என்று தந்தனன் குரலை ஐயன் தரணியோர் உய்யுமாறு அந்த ஓர் நெறியை போற்றி அனைவரும் வாழ்கின்றோமோ அந்த ஓர் நெறியை போற்றி அனைவரும் வாழ்கின்றோமா கள்ளினை ஒழிப்பீர் என்றான் கள்ளினை ஒழிப்பீர் என்றான் கடைதொறும் அவற்றை விற்றோம் கள்ளினை ஒழிப்பீர் என்றான் கடைதொறும் அவற்றை விற்றோம் உள்ளிலே உண்மை வைப்பீர் உரைத்தனன் குரலும் ஓங்க உள்ளிலே உண்மை வைப்பீர் உரைத்தனன் குரலும் ஓங்க தள்ளியே அதனை வைத்தோம் தள்ளியே அதனை வைத்தோம் தவறியும் உண்மை பேசோம் எள்ளியே உலகோர் நம்மை இயம்பிட வாழ்தல் நன்றோ எள்ளியே உலகோர் நம்மை இயம்பிட வாழ்தல் நன்றோ கொள்ளுவோம் வாழ்வில் ஐயன் கொள்ளுவோம் வாழ்வில் ஐயன் கூறிய நெறியை எல்லாம் கொள்ளுவோம் வாழ்வில் ஐயன் கூறிய நெறியை எல்லாம் தள்ளுவோம் முற்றாய் ஐயன் தவிரெனச் சொன்னவற்றை தள்ளுவோம் முற்றாய் ஐயன் தவிர் எனச் சொன்னவற்றை அள்ளுவோம் வாழ்வில் இன்பம் அள்ளுவோம் வாழ்வில் இன்பம் அகற்றுவோம் முற்றாய் துன்பம் வள்ளுவன் சொல்லை மீறி வள்ளுவன் சொல்லை மீறி வாழ்ந்திடோம் என்று கூறி இதுவரை வள்ளுவனை பற்றிய ஒரு கவிதை சொன்னேன் இனி இன்றைய நிகழ்ச்சி பற்றி இன்றைய பட்டிமன்றம் பற்றிய ஒரு சிறு கவிதை அறத்தினின் கூறு முற்றும் ஆய்ந்ததோர் நிலையை ஏற்று அறத்தினின் கூறு முற்றும் ஆய்ந்ததோர் நிலையை ஏற்று திறத்தொடு பேசவன் சிறத்தொடு பேசவென்றே தேர்ந்தனர் இருவர் இங்கு அறத்தினர் கூறு முற்றும் ஆய்ந்ததோர் நிலையை ஏற்று திறத்தொடு பேசவென்றே தேர்ந்தனர் இருவர் இங்கு உரத்தனல் குரலில் அன்னார் உறுதியே மிகவும் கொண்டு உரத்த நல் குரலில் அன்னார் உறுதியே மிகவும் கொண்டு கருத்துடன் வாதம் செய்வார் கனலதில் தெரிக்க காண்பீர் கருத்துடன் வாதம் செய்வார் கனலதில் தெரிக்க காண்பீர் மருளுரா ராகி மருளுரா ராகி மக்களின் வாழ்க்கை தேவை பொருளன ஐயன் சொன்னான் புகன்றுதம் வாதம் தன்னை பொருளன ஐயன் சொன்னான் புகன்றுதம் வாதம் தன்னை இருளுனை ஓட்டுகின்ற இரவியாய் ஒளியை வீசி அருமையாய் தமிழில் பேச அமைந்தனர் வேறோர் கட்சி மண்பதை நலத்தை வேண்டி மண்பதை நலத்தை வேண்டி மாசிலா உண்மை பூற்றி மண்பதை நலத்தை வேண்டி மாசிலா உண்மை போற்றி இன்பமே சிறந்ததாக இயம்பினன் ஐயன் இன்பமே சிறந்ததாக இயம்பினன் ஐயன் என்பதை எடுத்து கூறி எதிர்ப்பினை முற்றாய் வீழ்த்த என்பதை எடுத்து கூறி எதிர்ப்பினை முற்றாய் வீழ்த்த அன்புடன் இணைந்து மற்றோர் அணியன இருவர் வந்தார் அறுவராய் திரண்டு வந்தார் அறுவராய் திரண்டு வந்தார் அறம்பொருள் இன்பம் பற்றி செருவினல் இறங்கி அன்னார் சிறப்புறும் சொற்போர் தன்னை செருவினில் இறங்கி அன்னார் சிறப்புறும் சொற்போர் தன்னை மறுவிழா வாதம் வைத்து மனமெலாம் மகிழ்ச்சி பொங்க தருவதில் சற்றும் காட்டார் தயக்கமே அணிகள் மூன்றும் கொட்டியே தருவார் இங்கு குரலிலே கண்ட செம்மை கொட்டியே தருவார் இங்கு குரலிலே கண்ட செம்மை அட்டியே இல்லா வண்ணம் அணியினர் மூவர் நன்றாய் கட்டியாம் தங்கம் போல கருத்தினை சொல்லி முற்றும் மட்டிலா கழிப்பை பட்டி மன்றமே காண வைப்பார் மட்டிலா கழிப்பை பட்டி மன்றமே காண வைப்பார் ஐயனின் குரலை முற்றும் அறிந்த நல் அறிஞர் ஆகி ஐயனின் குரலை முற்றும் அறிந்த நல் அறிஞர் ஆகி பொய்யிலா உரையே சொல்லி பொய்யிலா உரையே சொல்லி புரிகுவார் வாதம் நன்றாய் வையகம் போற்றுகின்ற வள்ளுவன் பாலில் ஒன்றை வையகம் போற்றுகின்ற வள்ளுவன் பாலில் ஒன்றை ஐயமே இல்லாவண்ணம் அவர் நிலை நிறுத்துவாரோ ஐயமே இல்லாவண்ணம் அவர் நிலை நிறுத்துவாரோ மணித்துளி பத்துக்குள்ளே மணித்துளி பத்துக்குள்ளே மலமளவென்று சத்தம் மணித்துளி பத்துக்குள்ளே மளமளவென்று சத்தம் அணித்திரம் முற்றும் காட்டி அமர்ந்திட வேண்டும் என்று பணித்தனர் ஏற்பாட்டாளர் பண்புடன் இதனை ஏற்று பணித்தனர் ஏற்பாட்டாளர் பண்புடன் இதனை ஏற்று கணித்தையின் நேரம் காத்தல் கடமையாய் கொள்வோம் கணித்தையின் நேரம் காத்தல் கடமையாய் கொள்ளல் வேண்டும் இந்த மூவணியில் இந்த மூவணியில் வென்றார் எவரென பின்னர் சொல்வேன் இந்த மூவணியில் வென்றார் எவரென பின்னர் சொல்வேன் அந்த என் முடிவை ஏற்பீர் அனைவரும் முற்றாய் ஒப்பி எந்தவோர் பழுதும் இன்றி எந்தவோர் பழுதும் இன்றி ஏற்றனர் பணியைச் செய்வேன் தந்தையு உறுதியோடு தமிழ்ச்சுவை பருகச் செல்வோம் தந்தையு உறுதியோடு தமிழ்ச்சுவை பருகச் செல்வோம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் ஒரு சிறிய முன்னறிவிப்பு எந்த அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பு அமையப் போகிறது என்பதை உங்களுக்கும் வாதம் புரிய வந்தவர்களுக்கும் முதலில் தெளிவாக எந்தவித ஐயமும் இல்லாமல் சொல்லிவிடுகின்றேன் வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா இப்போ எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் எனக்கு தெரியாது வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா என்பது எனக்கு இப்போவும் தெரியாது இவங்கெல்லாம் ஆளுக்கு பத்து பத்து நிமிஷம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி முடிச்சு அப்புறம் எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஐயா அப்பவும் எனக்கு தெரியாது ஏன்னா வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது என்பது வள்ளுவனுக்கு மட்டுமே தெரியும் நான் ரொம்ப ஈஸியாக தீர்ப்பு சொல்லிட்டு வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது இன்பமே பொருளே அறமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட முடியும் இன்னும் மூணு மாதம் கழிச்சு இன்னொரு பட்டிமன்றம் வந்தா இதே ராஜி சீனிவாசன் இன்பமே என்று வாதாடி அதையும் நிலைநிறுத்திடுவாங்க ஐயா வந்து பொருளே என்று வாதாடி அலையும் நிறுத்திடுவாங்க ஆக வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது எது என்பது வள்ளுவன் மட்டுமே அறிந்த ஒரு செய்தி வேறு யாரு வள்ளுவன் மிகவும் அதிகமாக வலியுறுத்துவது இந்த பாலைத்தான் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வள்ளுவன் மிகவும் அதிகமாக வலியுறுத்துவது இந்த ஒரு பாலைத்தான் என்று எந்த ஒரு பட்டிமன்ற நடுவரும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சொல்பவன் நான் அல்லன் சொல்பவன் வள்ளுவன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் என்ன வேணா சொல்லிட்டு போக முடியும் நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்க உங்க மனசுல என்ன எண்ணம் ஓடுது அதுதான் முக்கியம் ஆனால் நடுவர் என்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ன சொல்ல போறேன் தீர்ப்பு அது இப்ப சொல்லிடுவேன் பட்டிமன்றம் இன்னும் துவங்கவே இல்லை தீர்ப்பு என்ன சொல்ல போறேன் என்பதை இப்ப சொல்லிவிடுவேன் வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா என்று என்னுடைய தீர்ப்பு அமையாது இந்த மூன்று அணியினரில் எந்த அணி சிறப்பாக வாதம் செய்தார்கள் அது மட்டும்தான் தீர்ப்பு தாங்கள் எடுத்துக்கொண்ட அணிக்கு ஒப்புதலாக சொல்லக்கூடிய செய்திகள் எதிர்த்த அணியின் வாதங்களில் இவர்கள் பார்க்கும் ஓட்டைகள் தங்கள் அணிக்கு சான்றாக இவர்கள் சொல்லக்கூடிய குரல் மேற்கோள்கள் வாதத்திறமை சொல்லாட்சி கருத்து வீச்சு இவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு அணி சிறப்பாக வாதிட்டார்கள் என்பது மட்டும்தான் தீர்ப்பாக அமையுமே ஒழிய வள்ளுவன் அதிகம் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா என்ற தலைப்பில் என்னுடைய தீர்ப்பு அமையாது அதைத்தான் ஐயா சொன்னாரா என்னமோ தெரியாது புரட்சிகரமான தீர்ப்புன்னு இதில் புரட்சி ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய பட்டிமன்றங்களில் பார்த்திருக்கிறேன் தீர்ப்பை எழுதி வைத்து கொண்டு வந்து வாசித்து விடுவார்கள் தீர்ப்பை எழுதி வைத்து கொண்டு வாசிப்பது என்பது சாட்சியங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்காமலே ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுவதற்கு ஒப்பானது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் அதை வைத்து தான் தீர்ப்பு அல்லது முடிவு அமையும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக முதல் பேச்சாளர் முனைவர் கார்வண்ணன் அவர்களை அழைக்கிறேன் இந்த அழைப்பு மட்டும்தான் இங்கேருந்து அடுத்த அழைப்பெல்லாம் அங்கேருந்து அறம் என்ற அணியின் தலைவர் என்ற பொறுப்பில் அல்லது அறம் என்ற அணியின் முன்னோடியாக வள்ளுவன் போதோன்னா வான் சிறப்பு பாருங்க நீங்க ஐயா கார்வணன் அவர்களே வாருங்கள் என்னை நன்கு இறைவன் படைத்தனன் தன்னை நன்கு தமிழ் செய்யுமாறு சீர் சான்ற செந்தமிழே கரும்பே தேனே செவிக்கினிய அமுத ஊற்று செம்மை சான்ற பார் போற்றும் மொழிகளிலே பழமையான பருவ பெட்டகமே பண்டு தொட்ட கார்கடல் சூழ் இவுலையில் கண்ணை கோலம் கலையாத கற்பகமே உலகம் போற்றும் பெயர் பெற்ற திருக்குறளை ஈன்ற தாயே பேர் அழகு தமிழ் அணங்கு வாழ்க நன்று இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை நண்பர் அஜித் அவர்களை மிகவும் அன்போடு நேசித்து அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னான் அந்த வானம் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதிலிருந்து இந்த உலகத்தில் தானமும் தவமும் மிக சிறப்பாக உலக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கப்பூர் என்ற புண்ணிய பூமியிலே வானம் தன்னை ஒழிக்காமல் வளைஞ்சு மலையை வளைஞ்சு கொண்டிருக்கின்றது இதுவே அறம் என்ற அணி வெற்றி பெறும் என்பதற்கு சான்று என்பதை நடுவர் ஐயா அவர்கள் குறித்து கொள்ளுமாறு பணித்து திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று பொருள்களும் பேசப்பட்டாலும் திருவள்ளுவர் பேசினாலும் வீடு பெற்றையும் உள்ளடக்கித்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் ஒரு மனிதன் அறவழியில் பொருளீட்டி பொருளால் பல அறங்களை செய்து பொருள் இல்லாமலும் பல அறங்களை செய்து அறவழியில் இன்பம் துய்த்து வீடு பேறு அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பெருந்தகையினுடைய அடிப்படை கோட்பாடு அந்த அடிப்படை கோட்பாட்டுக்கு வள்ளுவர் வலியுறுத்தி கூறுவது அறம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அடுத்து ஒரு புது கவிஞன் சொன்னார் கருப்பு வளையல் கருப்பு வளையல் கையுடன் உறுத்தி புனிந்து வளைந்து பெருக்கி போனால் கருப்பு வளையல் கையுடன் உறுத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனம் குப்பையாச்சு இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற என்று குறிப்பிட்டு சொல்கிறார் கண் மாசு இல்லாமல் இருப்பது அனைத்து அரண் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார் அடுத்து பொருட்பாலுக்கு வருகின்றேன் அறத்தப்பாலிலே முழுக்க முழுக்க அறத்தை வலியுறுத்துகிறார் பொருட்பாலிலே எழுபது அதிகாரங்களில் கிட்டத்தட்ட நாற்பது அதிகாரங்கள் அறத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை மீதி முப்பது தான் பொருளுக்கு உரியது அதிலும் ஒரே ஒரு அதிகாரம் பொருள் செயல் வகை மட்டும்தான் பொருளுக்குரியது இன்பத்து பாலில் சொல்லுகின்ற இருபத்தைந்து அதிகாரங்களும் அறம் பற்றியதுதான் வாழ்வியல் அறம் பற்றியதான் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இப்போ பொருட்பாலைக்கே வருகின்றேன் அந்த அணியினர் கவனித்துக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் கற்பை பற்றி சொல்லுகின்ற இடத்திலே பெண் கருப்பை பெண்ணினுடைய கற்பை அறத்துப்பாலிலே வலியுறுத்தி சொல்லுகின்றார் சொல்ல வேண்டியதுதான் ஆனால் ஆணுக்கு கற்பு உண்டா இல்லை என்று அவர் சொல்லவில்லை என்றுதான் மேலோட்டமாக தெரியும் ஆனால் பொருட்பாலிலே இந்த ஒரு சிறந்த அறத்தை ஆணுக்கும் கற்ப வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக சொல்லுகின்றார் பெருமை என்ற அதிகாரத்தில் நடுவர் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் பொருட்பாலிலே உள்ள பெருமை என்ற அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது குரட்பாளில் ஒருமை மகளிரே போல் பெருமையும் தன்னைத்தான் கொண்டலையின் உண்டு ஒரு ஆடவனை மணந்து கற்புள்ளவளாக வாழ்கின்ற பெண்ணை போல ஆடவனே நீயும் என்ன செய்ய வேண்டும் ஒருத்தி அதாவது ஒருத்தியோடவே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்களுக்கு கற்பை பெருமை என்ற அதிகாரத்தில் அறமாக வலியுறுத்தி சொல்லுகிறார் காரணம் வள்ளுவர் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்டது அவர் வாழ்ந்த காலத்தில் எவனாவது ஒருவன் எந்த ஒரு இலக்கியவாதியாவது ஆணுக்கு கற்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த நூல் தீயிட்டு கொளுத்தப்படும் நமக்கு இந்த திருக்குறள் கிடைத்திருக்காது அப்படிப்பட்ட காலத்தில் பரத்தையர் ஒழுக்கத்தை மக்கள் கடைபிடித்த காலம் பரத்தையர் ஒழுக்கம் சங்க இலக்கியத்திலேயே அது உடன்பாட்டுக்குரியதாக பேசப்படுகின்றது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அந்த காலகட்டத்தில் வல்லவன் ஆணனுடைய கற்பை பேசினால் அது எடுபடுமா எனவேதான் கற்பை என்ற அதிகாரத்தில் சொல்லாமல் இந்த கற்ப அறத்தை ஆணுக்கும் கற்பு வேண்டும் என்று பொருட்பாலிலே சொல்லுகின்றான் பொருட்பாலில் அறம் இல்லையா நான் கேட்கின்றேன் நாற்பது அதிகாரங்கள் அறம் பற்றியதுதான் பொருட்பாலிலே இன்பத்து பாலிலே முழுக்க முழுக்க அறம் அறத்துப்பாலை பற்றி நான் பேசினாலும் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் முப்பத்தி எட்டு என நான்கு பாயிரவியல் கடவுள் வாழ்த்து போனால் மீதி இருக்கின்ற முப்பத்தி நாலும் பற்றியதுதான் எனவே முழுக்க முழுக்க வள்ளுவ பெருந்தகை அறம் பற்றித்தான் பேசுகிறார் திருக்குறள் முழுமையும் திருக்குறளுக்கு அறம் அறம்பாடிற்று ஆயிலை கனவா அறம் என்று சீத்தலை சாத்தனார் திருக்குறளை குறிப்பிடுகின்றார் வேற எந்த நூலுக்கும் அறம் என்று பெயரிடப்படவில்லை சங்க சான்றோர்களால் புலவர் பெருமக்களால் திருக்குறள் ஒன்றைத்தான் அறம் என்று சொல்லுகிறார்கள் எனவே திருக்குறள் அறத்தை தான் முழுவதும் வலியுறுத்துகிறேன் என்று சீத்தரை சாத்தனே சொன்ன பிறகு பட்டிமன்றம் தேவையா என்று நான் கேட்கின்றேன் அதற்கடுத்து வள்ளுவ பெருந்தகை உன்னற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் என்னப்பட வேண்டாதாருங்கிறார் வல்லவர் வாழ்ந்த காலத்தில் குடி கல் உண்ணுதல் மது இவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று வள்ளுவர் தளர்ந்து கொஞ்சம் பேசுகின்றார் உன்னற்க கல்லை கற்க கசட என்று சொல்ல முடியவில்லை அதை போல உன்னற்க கல்லை கல்லை குடிக்காத உணில் உண்க குடிக்கிறானா குடிச்சுக்கப்பா அறம்பாட வந்தவர் எப்படி சொல்றாரு பாருங்க சமுதாயம் அப்படி இருக்கு சீர்கட்டு போயிருக்கு அதனால சொல்றாரு குடிக்காதப்பா சரி சரி குடிக்கிறேன்னா குடிச்சுக்க நான் வேண்டாம்களா ஆனால் சான்றோர்கள் உன்னை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள் அதற்காக சொல்லுகிறேன் என்று கொஞ்சம் தளர்ந்தாலும் அங்கே அறத்தை வலியுறுத்தி பேசுகின்றார் இதுவும் பொருட்பாலில் தான் இதுவும் பொருட்பாலில் தான் இன்பத்தை பாலை பற்றி முழுக்க இருபத்தைந்து அதிகாரமே அது அறா வாழ்வை பற்றியதான் அதற்கும் சொல்றேன் இன்பத்து பாலுக்கும் இருபத்தஞ்சுக்கு வேணாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரே ஒரு குரல் மலரினும் மெல்லியது காமம் சிலர் அதன் செவ்விதலைப்படுவார் காமத்து பால காமம் என்பது காதல் என்பது காம காதல் இன்பம் என்பது மலரை விட மென்மையானது ஒரு சிலர் தான் அதனுடைய அருமையை உணர்ந்து செயல்படுவார்கள் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கின்றான் எனவே இதை விட காமத்துக்கு காதலுக்கு காதல் இன்பத்திற்கு ஒரு அறத்தை சொன்னவன் வேறு யாராக இருக்க முடியும் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும் என்று சொல்லி அந்த இருபத்தைந்து அதிகாரங்களுமே அறத்தைத்தான் வலியுறுத்துகின்றன அடுத்து அரண் வலியுறுத்தலே சிறப்பேனும் செல்வமும் ஈனும் என்றெல்லாம் சொல்லி அறத்தை வலியுறுத்துகிறார் ஏழு ஏழா சொல்றது வள்ளுவருக்கு ஒரு சிறப்பு ஏழு பாரு இயல்கள் ஏழை சொல்றாரு நிறைய பகுத்து சொன்னாலும் ஏழில் அடைக்கலாம் எல்லாத்தையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் கூட்டி பாருங்க நியமராலஜி படி ஏழுல முடிஞ்சிடும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கூட்டி பாருங்க ஏழுல முடிஞ்சிடும் அதனால எல்லாமே ஏழு ஏழு சீரு எல்லாமே ஏழு பாயிர நீங்களாக முப்பத்தி நாலு கூட்டி பாருங்க அறத்துப்பாடல ஏழு பொருட்பால் எழுபதுல சைப்பர் அடிச்சிருங்க ஏழு காமத்துப்பாடல இருபத்தஞ்சு கூட்டி பாருங்க ஏழு என்ன எதுக்கு சொல்றாரு எழுபிறப்பும் தீயவை தீண்டா நீ அறவழியில குழந்தைகளை உன்னுடைய குழந்தை அறவழியில் நடந்தால் அந்த பெற்றோருக்கு ஏழு பிறப்பும் தீயவை தீண்டாது என்பதை உட்குறையாய் வைத்துத்தான் இந்த ஏழு என்று என்னை பெரிதும் வள்ளுவர் வலியுறுத்தி பேசுகின்றார் அடுத்து இரட்டை இரட்டையாக சொல்லுகிறார் பெருமை சிறுமை நன்றி தீது சொல்லுவதெல்லாம் இரட்டை இரட்டையா சொல்லுவாரு இன்னாதுனா இனியதுன்னு பல இடத்துல இரட்டை இரட்டையா சொல்லுவாரு காரணம் என்ன அறத்தை வலியுறுத்துறதுக்கு தான் இப்ப இன்பம் தான் சிறந்ததுன்னா எப்படி தெரியும் அல்வா இனிக்குதுன்னா எப்படி தெரியும் வேற ஏதோ இனிப்பு இல்லாம இருக்கு அதை சாப்பிட்டா தான் அல்வா இனிக்குன்னு தெரியும் அதனால துன்பத்தை சொன்னாத்தான் இன்பத்தை உணர முடியும்னு தான் வள்ளுவர் தான் வலியுறுத்தி சொல்கிறார் நான் ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்தினேங்க அப்போ பையனை எழுத சொன்னேன் அவை பாட்டி நம்பாட்டின்னு எழுத சொன்ன அவன் பிரித்து எழுதிட்டான் ஒரே அடி அவ் வைப்பாட்டி நம்பாட்டி அவ் வைப்பாட்டி நம்பாட்டின்னு எழுதுறேன் வாச ரோஜாவே வாடி போகலாமான்னு எழுத சொன்னால் வாச சரோசா வாடி போகலாமான்னு எழுதுறான் பிரிச்சுட்டேன் ஒற்றையத்தை விழுங்கிட்டேன் வாடி போகலாமான்னு சொன்னா வாடி போகலாமா வாச ரோஜாவே வாடி போகலாமா வா சரோஜா வாடி போகலாமா ஒற்றெழுத்தை எடுத்துட்டா இப்போ என்ன பொருள் எவ்வளவு சிக்கலா போகுது அதனால வள்ளுவர் பெண்வழிச்சேரல் வரவின் மகளிர் கல்லுண்ணாண்மை சூது போன்ற அதிகாரங்களை பொருட்பாலிலே வலியுறுத்துகிறார் இந்த அறத்தை எல்லாம் இந்த உலகிற்கு தேவை என்பது பொருட்பாலிலே வலியுறுத்துகிறார் சாகும் போது கூட நீ அறம் செய்யலாம் என்று இல்லாமல் பொருளை மட்டுமல்ல இரத்த தான கொடை கண் சிறுநீரகம் இது இதயம் முதலியவற்றையும் நீ என்ன செய் உயிரோடு இருக்கின்ற பொழுது இளமையிலேயே நீ தானமாக கொடும் என்பதையும் ஒரு குரலிலே மறைமுகமாக வலியுறுத்தி சொல்லுகிறார் அதற்கடுத்து இதுவரை கூறியதிலிருந்து அறத்திப்பால் தனி மனித அறத்தை வலியுறுத்துகிறது புறப்பால் சமுதாய அறத்தை வலியுறுத்துகிறது காமத்துப்பால் அகவாழ்வுக்குரிய அறத்தை வலியுறுத்துகிறது எனவே திருக்குறள் இதுவரை கூறியவற்றிலிருந்து திருவள்ளுவர் அறம் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இவற்று நான்கனில் அதாவது அவர் இவர்கள் சொல்வதைப் போல மூன்றனில் அறத்தைத்தான் மிகுதியும் வலியுறுத்தி கூறுகிறார் என்று கூறி கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை கடவுளுக்கு மனிதன் சொன்னது திருவாசகம் கடவுளுக்கு மனிதன் சொன்னது திருவாசகம் மனிதனுக்கு மனிதன் சொன்னதுதான் திருக்குறள் மனிதனுக்கு மனிதன் சொன்னதுதான் திருக்குறள் எனவே வள்ளுவ பெருந்தகை மனித குணம் உய்வதற்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருப்பது அறமே அறமே அறமே என்று கூறி அல்லவை தேய வேண்டும் அறம்பல ஓங்க வேண்டும் நல்லவை எல்லா வேண்டும் நானிலும் செழிக்க வேண்டும் வல்லமை பெருக வேண்டும் வறுமையோ ஓட வேண்டும் இல்லறம் சிறக்க வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு <clears throat> மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் வள்ளுவர் வலியுறுத்துவது அறமே என்று தன்னுடைய கட்சிக்கான வெற்றி பாதையை அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார் முனைவர் கார்வண்ணன் மிகவும் ஒரு கஷ்டமான வேலையை ராஜீவ் சீனிவாசன் அவர்களுக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அவர் எவ்வாறு இதை மறுத்து பொருள்தான் வள்ளுவன் வலியுறுத்துவது என்பதை எப்படி சொல்ல போகிறார் என்று பார்ப்போம் நல்ல வேலை அறமே அறமே அறமேன்னு மூணு வாட்டி தான் சொன்னார் எனக்கு பயமாக இருந்தது இவர் ஏழு வாட்டி சொல்லிடுவார் ஒன்று ராஜீவ் சீனிவாசன் தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எம் தாயே தமிழே வணக்கம் திருக்குறளில் ஒரு பட்டிமன்றம் அமைத்து பேசுவதற்கு இந்த அருமையான சந்தர்ப்பம் கொடுத்த எங்களுடைய ஏற்பாட்டாளருக்கும் முன்னின்று நடத்தும் நடுவர் அவர்களுக்கும் இந்த அவைக்கும் மீண்டும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் உத்தர வேதம் என்றார் பொய்யா மொழி என்றார் வாயுரை வாழ்த்தென்றார் தெய்வ நூல் என்றார் பொதுமறை என்றார் தமிழ்மறை என்றார் இத்தனை புகழும் திருக்குறள் பெற்றது வள்ளுவர் பெருந்தகை சமுதாயத்தை சரிவர நடத்த எடுத்த பெரும் முயற்சியால் தான் நாங்கள் சொல்ல வருவது அறத்துப்பாலில் முன்னூற்றி எண்பது குரலில் ஒரு முன்னுரை போல அமைத்த ஒன்றை பொருட்பாலில் எழுநூறு குரட்களில் விருத்தி சொல்லி இன்பத்து பாலில் இருநூத்தம்பது குரல்களில் அவர் ஒரு முடிவுரை சொல்லியிருக்கிறார் இதை நமது முனைவர் கார்வண்ணன் வந்து அவர் எங்க கட்சிக்கு பேசினாரா அவர் கட்சிக்கு பேசினாரா இல்ல அங்க அண்ணன் கட்சிக்கு பேசினாரானே தெரியாம உங்களை எல்லாம் ஒரு குழப்ப குழப்பிட்டு போயிருக்காரு உண்மையில் என்னன்னு சொன்னாக்க அறம் பொருள் இன்பம் அனைத்த பற்றியும் தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கார்வண்ணன் அவர்கள் சொல்லுவது போல எடுத்துக்கொண்டால் திருக்குறள் தமிழில் தான் எழுதப்பட்டுள்ளது தமிழில் தான் எழுதப்பட்டுள்ளது தமிழில் தான் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லுவது போல இருக்கின்றது அதை தவிர அவர் நியூமராலஜி என்று சொல்லப்படும் எண்ணியலில் ஆராய்ச்சி செய்வது போல இங்கே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொல்லுவது போல அல்ல தலைப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இவற்றில் அவர் அதிக கருத்துக்களை சமுதாய கருத்துக்களை வலியுறுத்துவது பொருட்பாலில் தான் நாங்கள் சொல்லுவது அறமும் இன்பமும் தனி மனிதனின் சொந்த வாழ்க்கையில் வாழும் வகையினை உங்களுக்கு சிறப்பாக சொல்லும் பொழுது சமுதாயத்திலே ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சீர்தூக்கி சொல்லுவதுதான் பொருட்பால் அவர் அறத்துப்பாலில் பேசும் பொழுது கூட பொருட்பாலின் சிந்தனைகள் தான் திருவள்ளுவருக்கு அதிகமாக உள்ளது ஏனென்றால் அறத்துப்பாலை அவர் தன்னுடைய நெடும் கட்டுரைக்கு ஒரு முன்னுரை போல உபயோகப்படுத்துகின்றார் ஒரு கட்டுரையிலே முன்னுரையிலே நான் பின்னாடி இதெல்லாம் சொல்ல போகின்றேன் என்று சொல்லுவது மரபு அதைத்தான் அவர் அறத்துப்பாலில் செய்திருக்கின்றார் கட்டுரைக்கு உடல் போன்றது பொருட்பால் அந்த கட்டுரைக்கு முடிவுரையாக சுவை சேர்ப்பதற்கு சற்று அழகுபட ரசிப்பதற்கு சேர்க்கப்பட்ட சுவைதான் இன்பத்துப்பால் அதை இவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவர் வலியுறுத்துவதே ஒரு சமுதாயத்திற்கு அந்த தனி மனிதனால் என்ன உபயோகம் உண்டு என்று எடுத்து சொல்லுவதற்கு தானே ஒழிய ஒரு தனி மனித வாழ்க்கையில் தன்னுடைய மூக்கை நுழைப்பதற்காக அல்ல ஆக எங்களுடைய வாதம் வள்ளுவர் அதிகம் வலியுறுத்துவது பொருளே பொருளே என்றால் உங்க பாக்கெட்ல போடப்படக்கூடிய பொருளை பற்றி நாங்கள் பேச வரவில்லை அவர் சொல்லுவது பொருட்பால் என்ற அதிகாரத்திலே சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் சமுதாயத்தை எப்படி செதுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் அதுதான் வள்ளுவர் அதிகமாக வலியுறுத்துவது என்பதுதான் எங்களுடைய வாதம் அண்ணா சொன்னார் பொருட்பாலிலே தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதனின் என்று இந்த பால் இந்த குரலை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் தவம் தானம் இரண்டும் என்று சொல்லவில்லை தானம் தவம் இரண்டும் என்று சொன்னான் தானம் என்று பிறருக்கு கொடுப்பதை சமுதாயத்திற்கு செய்வதை முன்னிறுத்தி தவம் என்ற தனி மனிதனுக்கு உள்ளதை பின்னிறுத்துகின்றான் இதிலிருந்தே தெரிகிறது அவன் பொருட்பாலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்று பிறகு தமிழ் சமுதாயத்திலே தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு ஆனால் மானம்தான் முக்கியம் என்று எண்ணாத தமிழனே இந்த உலகத்திலே இன்று கிடையாது அப்படிப்பட்ட மானத்தை பொருட்பாலிலே அமைத்தான் வள்ளுவன் ஏன் அதற்கு அவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் மயிர் நீப்பின் வாடா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று சொல்லி அந்த மானத்திற்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்று சொல்லி மனிதன் குலத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு தேவையான அனைத்தையும் பொருட்பாளில அமைத்து விட்டான் இப்படிப்பட்ட மானமுள்ள சமுதாயத்திலே கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்றான் இதையும் பொருட்பாலிலே தான் சொல்லி வைத்தான் ஏனென்றால் சமுதாயத்திற்கு தேவையான அனைத்தையும் அவன் பொறுப்பாளிலே கொடுத்து விட்டான் இப்படி கல்வி கற்ற பிறகு கல்வி கற்கும் முறையை கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வகுத்திருக்கிறான் எப்படி யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று வியக்கின்றான் கற்பதுதான் மிக முக்கியம் என்று தெரிந்து கொண்டு இறக்கும் வரை கல்லாமல் எப்படி ஒருவன் உயிரோடு இருக்கின்றான் என்று அதிர்கிறான் அது மட்டுமல்ல மறுபடியும் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் வாழ்த்து பாடினால் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் நாடு என்னுடைய அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் இவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அதை கொடு இதை கொடு என்போம் வள்ளுவன் அப்படி நினைக்கவில்லை கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று கடவுள் வாழ்த்து பாடும் பொழுது கூட அவன் பொருட்பாலிலே பிரதானப்படுத்தும் கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கல்வியின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றான் அது மட்டுமல்ல அஞ்சாத நெஞ்சம்தான் வீரம் என்று தவறாக புரிந்து கொண்டவர்கள் அந்த காலத்தில் கூட உண்டு போல் இருக்கின்றது ஆகையால் தான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று மிகச் சிறப்பாக அச்சம் கூட எப்பொழுது பட்டால் நியாயம் எப்பொழுது பட்டால் நியாயம் இல்லை என்று அழகாக எடுத்து சொல்கின்றார் இந்த கருத்துக்களை அனைத்தையும் பொருட்பாலிலே உள்ளடக்குகின்றான் வள்ளுவன் ஏனென்றால் அதுதான் அவனுடைய நெடும் கட்டுரையினுடைய உடல் இதயம் நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனித உடலிலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அத்தனையும் முக்கியம்தான் ஆனால் கண் இல்லாதவனை உயிரற்றவன் என்று சொல்ல மாட்டோம் கால் இல்லாதவனை உயிரற்றவன் என்று சொல்ல மாட்டோம் இதயம் நின்றுவிட்டால் உயிரற்றவன் என்று சொல்லுவோம் அந்த இதயம் தான் பொருட்பால் அதனால்தான் அதை நடுவில் வைத்தான் வள்ளுவன் இடையில் வைத்தது இடையோடு போவதற்கு அல்ல அதுதான் உயிர் என்று காட்டுவதற்காகத்தான் வள்ளுவன் அப்படி வைத்தான் பிறகு சொன்னான் எங்கே இந்த பயலனுக்கு கர்வம் ஜாஸ்தி ஆயிடுமோ கல்வி கற்கலன்னு சொன்னா நீங்க நல் அவ்வளவு உருப்படியான ஆள் இல்லைன்னு சொன்னா கர்வம் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு வள்ளுவர் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லுபவன் பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை சொல்பவருக்கு முனைவர் பட்டம் தேவையில்லை சொல்லுபவன் காட்டுல சொல்லி பொறுக்கிற கிழவியா கூட இருக்கலாம் ஆனால் அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தையில் மெய்ப்பொருளை காண்க என்று ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு சமூக நீதியை அங்கு வள்ளுவன் சொல்லிவிட்டான் இப்படியெல்லாம் அமைத்த ஒரு தேசம் பெரியாரை துணை கொண்டு நடத்த வேண்டும் எப்படி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் ஆகையால் ஐயா எதிர்கட்சியை வைத்துக் கொள்ளுங்கள் அமைச்சர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை இடித்துரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அன்றே இந்தியாவிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் வள்ளுவர் ஏனென்றால் நம்மை பாராட்டுபவன் நமக்கு முக்கியம் அல்ல நம்மை இடித்துரைத்து எதிர்க்கு நின்று சமுதாயத்தை சீர்திருத்த வல்லவன் முக்கியம் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இது அவன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நீதி இத்தகைய நாட்டிலே எத்தகையவர் இருந்தால் பெரும்பேறு என்று கூட சொல்லுகிறார் குறிப்பிற்கு குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தேனும் கொழல் என்று இந்த நாட்டில இந்த நாட்டுக்கு அது மிகச்சிறப்பாக தெரிந்திருக்கிறது ஆகையால் தான் இந்த நாட்டுக்கு தேவையானவர்களை எது கொடுத்தாவது எங்கிருந்தாவது கொண்டு வந்து இங்கு சேர்த்து விடுகின்றார்கள் ஆகையால் இந்த தேசம் என்று மிக சிறப்பாக மிக வளமாக மிக மங்களகரமாக வருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் எங்கிருந்தாலும் அவனால் என் நாட்டிற்கு உபயோகம் என்றால் அவனை எது கொடுத்தாவது இங்கு அழைத்துக் கொண்டு வந்துவேன் என்று ஐயன் வள்ளுவன் சொன்னதை இங்கு சிங்கை ஐயா மிகச் சிறப்பாக அன்று முதல் இன்று வரை புரிந்து நடந்து கொண்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல மிக மிக இதயம் போன்ற ஒன்றை கடவுளை விட தமிழனுக்கு மேலான ஒன்றை வள்ளுவர் பொருட்பாளியில வைக்கின்றார் அது எது தெரியுமா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை ஐயா நீங்க கோயிலுக்கு போகாம உயிரோடு இருக்கலாம் சாப்பிடாம உயிரோடு இருக்க முடியாது ஐயா அதனால சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று உழவை பொருட்பாலில மட்டும் முன்னிறுத்தி இருந்தால் இது ஏதோ பொருள் தேடும் நோக்கம் என்று சொல்லலாம் அவன் பொருட்பாலில் மட்டும் முன்னிறுத்தவில்லை வான் சிறப்பு பற்றி அறத்து பாலில் இந்த மழையை பற்றி அறத்து பாலில் சொல்லும் பொழுது உங்களுக்கு எனக்கு என்ன தோன்றுகிறது அதை பார்த்தால் அழகான மழை என்று தோன்றுகிறது அவனுக்கு அப்படி தோன்றவில்லை ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்காள் இந்த மழை என்றும் வளம் இல்லாவிட்டால் உழவு தொழில் நலிந்து விடுமே ஆக உழவு தொழிலுக்கு உதவுவதால் தான் எனக்கு இந்த மழை வேண்டும் மழையின்றி உழவு தொழில் நடக்கும் என்றால் அந்த மழை எனக்கு அவ்வளவு முக்கியமில்லை என்பது போல சொல்லிவிட்டான் நட்பு இருக்கும் சமுதாயம் தான் சிறப்பாக இருக்க முடியும் என்று உணர்ந்து உடுக்கை இழந்தவன் ஆங்கே களைவதாம் இடுக்கன் களைவதாம் நட்பு என்று அன்றே சொல்லி வைத்தான் அது மட்டுமல்ல நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு என்று வாழ்வின் அது ஆதாரமாக இருபத்தொன்றாவது நூற்றாண்டில் கூட இருக்கும் அனைத்தையும் பொருட்பாலில வைத்திருக்கிறான் இன்பத்து பாலில் களவியலிலும் கற்பியலிலும் சுவைப்பட சொல்லப்பட்ட காதலின் சுவையை விட பொருட்பாலிலே வள்ளுவர் வருவ வலியுறுத்தும் சமுதாய சிந்தனைகள் ஆண்டாண்டு காலமாக நம் மனதிலே பதிக்கப்பட்ட ஒன்று அதைத்தான் பள்ளிக்கூடத்தில் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காமலே காமத்து பாலில் இருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் தெரிந்து விடுகிறது ஆக சமுதாயம் சிறப்பாக வாழ வழி சொல்லுவதால் தனி மனித ஒழுக்கத்தையும் அந்த அதிகாரங்களையே சொல்லுவதன் மூலமாக பொருட்பாலையே முன்னிறுத்துகிறான் ஐயன் வள்ளுவன் இப்படி நான் சொல்லுவதன் மூலமாக இவர்களை எல்லாம் மட்டப்படுத்தவில்லை எந்த அணி வென்றாலும் அது திருவள்ளுவர் அணியாகத்தான் இருக்கும் திருவள்ளுவரே வெற்றி பெற்றவர் ஆக எங்களுக்கு எப்படி தீர்ப்பு வந்தாலும் மிகவும் திருப்தியே என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி ஐயன் வலியுறுத்துவது பொருளைத்தான் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்றார் முனைவர் ராஜி சீனிவாசன் அவர்கள் அடுத்தபடியாக திருவள்ளுவர் அதிகம் வலியுறுத்துவது இன்பமே என்று தன் அணிக்காக வாதாட வருகிறார் ஆசிரியை திருமதி ஞானமணி அவர்கள் இங்கே திருக்குறளை பற்றி திருவள்ளுவருக்குரிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் பேச்சாளர் அனைவருக்கும் மற்றும் இங்கே இலக்கியத்தை ரசிக்க வந்திருக்கிற இலக்கிய ரசிக பெருமக்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேச வந்த முதல் கார்வண்டன் அவர்கள் கூறினார் எல்லா குரல்கள்லையும் அறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அறத்து பாலானாலும் சரி பொருள் பாலானாலும் சரி காமத்து பாலானாலும் சரி எல்லா குரல்லையும் அறம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னாரு இப்போ நீங்க பாருங்க எல்லாம் என்ன சின்ன சின்ன செயல்னாலும் சில விதிமுறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதையே வந்து நம்ம அறம் என்று சொல்லிவிட முடியாது இப்போ ஒரு பையன் படிக்கிறான் படிக்கிற நேரத்திலையும் சில விதிமுறை இருக்கும் விளையாடுறான் விளையாடுற நேரத்திலையும் அவனுக்கு விதிமுறை இருக்கும் அப்ப அந்த விதிமுறையை மட்டுமே நம்ம வந்து அறம்னு சொல்லிடலாமா அப்படி சொல்ல முடியாது அறம் வேறு பொருள் வேறு இன்பம் வேறுதான் அடுத்து அவர் சொன்னாரு மலரினும் மெல்லிது காமம் என்று சொல்லி அதை அறம்னு சொன்னாரு ஆனா அந்த காமத்துக்குரிய விளக்கம் தான் அந்த மலரினும் மெல்லிது காமம் என்பது அதே போல ராஜி சீனிவாசன் சொன்னாங்க முன்னுரை அறம் முடிவுரை வந்து இன்பம்னு எளிமையா சொல்லிட்டாங்க ஆனா ஒரு திரைப்படத்தை பாருங்க முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த முடிவுல அந்த திரைப்படத்துல என்ன சொல்றானோ அதுதான் மனசுல எல்லோருக்கும் நிறைஞ்சிருக்கும் முடிவுரை அவ்வளவு முக்கியமானது அதனால் தான் இன்பத்தை முடிவுரையில் வைத்திருக்கிறார் அதே போல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் வந்து வீரம் காதல் என்ற இரண்டை தான் பெரிதாக நினைத்திருக்கிறார்கள் வீரம் என்பது நமது ஆற்றலை பயன்படுத்தி என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் அத்தனையும் அவர் அறப்பொருளில் அடக்கிவிட்டு காதல் ஒன்றை மட்டும்தான் இந்த இன்பத்து இன்பத்து பாலில் பேசுகிறார் இப்போ நான் என்னுடைய கருத்துக்கு வருகிறேன் இன்பம் என்பது பல வகையான இன்பம் எனக்கு ஒரு இதுல இன்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு சமைச்சு நல்லா சமைச்சு போடுறதுல இன்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல இன்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிடுறதுல தான் இன்பம் இருக்கும் இப்படி பல வகையான இன்பம் பலருக்கு இருக்கு எல்லா இன்பத்தையும் வள்ளுவர் இன்பத்து பால்ல சொல்லல ஒரே ஒரு இன்பத்தை மட்டும்தான் சொல்றார் அது என்னது இந்த ஒரு ஆணும் ஒரு வாழ்க்கையிலே இணைய போகிற ஒரு ஆணும் பெண்ணும் பெறுகின்ற முழுமையான அந்த இன்பத்தை பற்றி தான் பேசுகிறார் அந்த அந்த இன்பத்தை எப்ப பெறலாம் எப்படி பெறலாம் அதுக்கு என்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விரிவா சொல்றாருங்க இந்த இடத்துல நான் ஒன்ன சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இதுவரை நான் வந்து இந்த காமத்து பாலை அவ்வளவு ஆழமாக படித்ததில்லை நான் படிக்கின்ற காலத்தில் தேர்வு எழுதுவதற்காக அந்த பாலை படித்திருக்கிறேன் ஆனால் அறத்து போல் பொருள் போல் எல்லாம் நான் வந்து பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட அப்பப்ப நான் சொல்றதுக்காக படிச்சிருக்கேன் ஆனா இன்பத்து பால நான் படிக்கல இப்ப அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கழகம் எனக்கு கொடுத்தது பாருங்க அதை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் ஏனென்றால் நான் அதை படித்து பார்த்த போதுதான் பல உண்மைகளை நான் தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட உண்மைகளை உங்களுக்கு சொல்லுவதில் நான் ரொம்ப அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் காதல் இப்போ இந்த காதலிக்கிறார்கள் என்றாலே பலருக்கு என்ன தோணும் அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஒரே பயம் ஏன்னா காதல் இன்றைக்கு அவ்வளவு மோசமாக போகிவிட்டது காதல் என்றால் என்ன நினைக்கிறாங்கன்னா காதலுக்கு பின்னாடி ஒரு காரணம் வச்சிருக்காங்க நான் இவனை காதலிக்கிறேன்னா இவனுக்கு எத்தனை கார் இருக்கு எத்தனை பங்களா இருக்கு எத்தனை கிரெடிட் கார்டு இருக்குன்னு நினைக்கிற காலம் இது அதே போல ஒரு காதலுக்கு எந்த ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு காதலிக்கிறாங்க ஆனா வள்ளுவர் சொல்ற காதல் அப்படிப்பட்ட காதல் அல்ல அந்த காதல் எப்படிப்பட்டது என்றால் ஒரு இப்ப நம்ம ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான் ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கிறது பார்க்கிறார் அப்போ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கு என்ன காரணம் என்றெல்லாம் இல்லை அவனோடு இருக்கும்போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அவள் அவனோடு அவளோடு இருக்கும்போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்ட ஒரு காதலை தான் சொல்றார் அப்படிப்பட்ட காதலர்கள் இந்த காம உணர்வினால் ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க அந்த இன்பத்தை தான் இதில் பேசுகிறார் சில பேர் காமம்ங்கிற ஒரு வேர்டை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சொல்லக்கூடாத சொல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா காமம் என்பது புனிதமாக போற்றப்படக்கூடிய சொல் என்பதை நான் இதை படித்த போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இந்த இந்த காம உணர்வுகள் எப்போதெல்லாம் வரலாம் காதலிக்கின்ற போது வரலாம் ஆனால் காமம் என்பது சும்மா காமம்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த படுக்கையறையை மட்டுமே நம்ம நினைக்க கூடாது ஒரு காதலன் ஒரு காதலியே பார்க்கிறான் பாருங்க அந்த பார்ப்பதில் காதல் இருக்கிறதுங்கிறான் அவளோடு பேசுகிறான் பாருங்க அதுல காதல் இருக்கு இது அவளோ அந்த உள்ள நினைச்சு நினைச்சு ரசிக்கிறான் பாருங்க அதுல காதல் இருக்கு இந்த காதலை எவ்வளவு அழகா அதுலயும் அவர் வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா இந்த கண் அந்த ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பாருங்க அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு அதுல என்ன என்ன சொல்றாருன்னா யான் நோக்குங்கள் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகம் அதே மாதிரி கண்ணோடு கண்ணினை நோக்கத்தின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை இதெல்லாம் அவர் சொல்லும் போது நமக்கு ஏதோ திரைப்பட காட்சியை பார்ப்பது போல் இல்லை ஒரு கதாநாயகனும் கதாநாயகி இப்போ படத்தில் பார்க்குறோமே அப்படி வளைஞ்சி ஒரு பெண் வந்து அவன் பார்க்கும்போது பார்க்காம இருக்கிறதும் அவன் பார்க்காம இருக்கிறப்ப அவனை பார்த்து சிரிக்கிறதும் அந்த மாதிரி காட்சிகளை நமக்கு கண்முன் கொண்டு வருவது அவருடைய குரட்பாக்கள் கண்ணோட கண்ணினை நோக்கத்தின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னாரு இதனால தான் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டதுனால தான் கம்பர் வந்து ராமனுக்கும் சீதைக்கும் ராமன் போய் வெள்ளை உடைச்சு சீதனை சீதையை கல்யாணம் முடிப்போம்னு அவருக்கு தெரியும் ஆனா அந்த காதல வரவழைக்கணும் பாருங்க அதனால அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னாரு அப்போ அந்த நோக்குதலில் ஒரு பார்த்தலில் ஒரு காதல் மலர்கிறது என்பதுதான் அதுல இது இந்த காதல் சிறப்பை பத்தி அவர் பேசும்போது சொல்றாரு உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு மற்றிடை நட்பு இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன இருக்கோ அதுதான் அந்த நட்பு தான் காதல்ல இருக்குங்கிறாரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் நாளானைக்கு இன்னொருத்தர் போறது காதல் இல்லை இந்த காதலை பற்றி பேசும்போது காதலை பற்றிய உண்மையான அறிவு இன்றைய சமுதாயத்துக்கு கட்டாயம் வரணும் காதல்ந்த போது ஒரு பெற்றோர்கிட்ட நான் பேசிட்டு இருந்த போது ஒருத்தர் சொன்னாங்க இந்த பிள்ளைகளுக்கு காதல்னாலே என்னன்னு தெரியலைங்க இந்த பெண் பிள்ளைகள்லாம் நம்ம அழகா இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்களா நாலு பேர் காதலிச்சா ரொம்ப நல்ல அழகின்னு அர்த்தம் ஒருத்தர் காதலிச்சா கொஞ்சம் அழகின்னு அர்த்தம் ஒருத்தருமே காதலிக்கலன்னா அழகில்லைன்னு அர்த்தமா இந்த மாதிரி எல்லாம் காதல் வந்து கீழ் நோக்கி போகிறது ஆனா காதல் எப்படி பட்டது என்பதை அழகாக சொல்கிறார் உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பு என்று உடம்பு உயிரும் ஒன்னோட பிரிஞ்சுட்டா என்னாகும் அது ஒண்ணுமே இல்லை அது போலதான் காதல் அவ்வளவு நெருக்கமானது என்பதை பேசுகிறார் அது மட்டுமல்ல இந்த மாதிரி இன்பத்தை அவர் சொல்லும் போது இந்த பார்வையால் வருகிற இன்பம் சொன்னார் பாருங்க இந்த இதை சொல்லும் போது அவர் சொல்றாரு கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் வந்து பெரிது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கல்ல அந்த பார்த்து கொள்வதிலேயே உள்ள காமமானது அதுதான் பெரிது பாதி அல்ல காமத்தில் பெரிது அல்ல பாதி அல்ல பெரிது என்று சொல்கிறார் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்வையில் அந்த காதல் மலர்கிறது என்பதை பல இடங்களில் அவர் சுட்டி காட்டுறார் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் கல் குடிக்கிறத பத்தியும் சொல்றாரு ஏன்னா அப்படி சொல்லி ரெண்டும் ரெண்டுக்கும் இடையே என்ன வேற்றுமை என்பதை சொல்கிறார் அதாவது அதாவது காதல் என்பது பார்த்தாலே உணர்ந்தாலே மகிழ்ச்சி தரக்கூடியது ஆனால் கல் உண்ட பிறகுதான் மகிழ்ச்சி தரக்கூடியது இத கலவியல்லையும் பேசுறாரு கற்பியல்லையும் பேசுறாரு அப்போ எவ்வளவு அழகா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு நல்லா குடிச்சிட்டு கூத்தாடுறாங்க அதைத்தான் காதல்ங்கிறாங்க குடிச்சிட்டு சில பேர் படுக்கை இறங்கி போறான் அந்த படுக்கை அறையில் அவன் காமம் இன்பம் மேற்கொள்கிறானே அவனுக்கு பிறக்கிற குழந்தைய எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து நல்ல காமத்தில் விளைந்த இன்பம் கிடையாது காட்டு பிராண்டிகள் பெறுகின்ற இன்பமாக அவர் கருதுகிறார் அதனால தான் இந்த இன்பம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நிறைய குரல் சொல்றாரு அதன் பிறகு இன்னொன்று சொல்ல பாருங்க ஒரு இந்த காதல் இன்பம் பெறுகிறவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருள் பிரிகிறார்கள் பொருள் பிரியும் போது அவங்களுக்கு வந்து அந்த பிரிவு ஆற்றாத துன்பம் இருப்பது இயல்புதான் இதெல்லாம் இயற்கை தான் அதை அதை ஆற்றிக்கொள்வது எப்படி அவங்க பெற்ற இன்பத்தை நினைத்து நினைத்து அதை ஆற்றிக்கொள்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு கணவன் பொருள் ஈட்டி விட்டு திரும்பி வந்தால் திணை துணையும் ஊடாமை வேண்டும் பனை துணையும் காமம் நிறைய வரும் எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்கள் அதாவது ஊடல் வேணுங்கிறாரு ஆனால் எந்த இடத்தில் ஊடல் கூடாது என்றும் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஊடல் உப்பை போலதான் இருக்கணும் ஊடல் என்பது ஊடலியே சில தவறுகள் மனிதர்கள் இருவருக்கிடையே சில தவறுகள் நிகழலாம் அந்த தவறுகளை கூடாதுங்கிறாரு இன்றைக்கு சில பேரோட வீடுகள்ல அந்த நேரத்தில் தான் நிறைய சண்டை வருது இந்த சண்டைகள்லயே பிறக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும் இந்த குழந்தைகள் வளர்ந்தா இப்ப நீங்க ரெண்டு ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையான காதல் இன்பம் இல்லாம ஒரு சண்டைக்காரங்களா இருந்தா நிச்சயமா அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளா வளராது அந்த குழந்தைகளோட மனத்தில் பயம் வெறுப்பு இதெல்லாம் வளரும் அந்த சமுதாயம் நல்லா இருக்காது அந்த உலகமும் நல்லா இருக்காது அதனால தான் இந்த இன்பத்து பாலை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் இந்த இன்பம் தான் நீங்க வந்து பொருளீட்டுறதுலையும் சரி அறம் செய்வதிலும் சரி ஒரு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிற ஒரு தூணாக இந்த இன்பம் இருக்கிறது என்பதாக கடைசியில் வச்சிருக்கிறார் இத கடைசியில இவர் வைக்கலன்னு வைங்க தமிழ்ல எத்தனையோ அறநூல்கள் இருக்கு அத்தனை நூல்களும் பாராட்டப்படவில்லை உலக அளவில் ஆனால் இந்த ஒரு நூல் மட்டும் உலக அளவில் உலக பொதுமறை என்று பாராட்டப்படுகிறது காரணம் என்ன இந்த காமத்து பாலை இறுதியில் வைத்திருந்ததுதான் வைத்த போதுதான் அவர் நினைத்திருக்கலாம் இந்த நூல் வந்து முழுமை பெறுகிறது என்று அந்த முழுமையை கொடுப்பது இன்பத்து பால் தான் அதனால் அவர் இன்பத்து பாலை தான் முக்கியமாக நினைத்திருக்கிறார் என்று நான் சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மூன்று அணியினரும் தம்முடைய முதல் சுற்று பேச்சாளர்களை களம் இறக்கி அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொரு அணியைச் சேர்ந்த இரண்டாவது பேச்சாளர்கள் முறையே அறம் பொருள் இன்பம் என்பது பற்றி பேச இருக்கிறார்கள் அந்த அளவில் அறம் என்ற அணியை சார்ந்த இரண்டாவது பேச்சாளர் சேவகன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன் எப்பொழுதுமே அறத்தை பழித்து பேசினால் இப்படித்தான் நீங்கள் பேசியது யாருக்கும் கேட்க முடியாது இது கூட அவங்களோட சேர்ந்ததுனால எனக்கு வந்த வேலை இது அவர் அறம் பேச ஆரம்பித்த போது கொஞ்சமாக தான் பேசிச்சு இவங்க பொருளும் இன்பத்தையும் பேசின உடனே இடியே இடிச்சிருச்சு இப்போ வேற வழி இல்லாமல் நானும் பேசித்தான் ஆகணும் ஆயிரத்தி முந்நூற்று அறுபத்தி ஆயிரத்தி முந்நூற்று முப்பது அருங்குறலும் பாயிரத்தோடு பயின்ற பின் போயொருவர் வாய் கேட்க நூடலவோ என்று நத்தத்தனார் கூறினார் அணுவை துளை செய்து எழு கடலை புகுத்திய குரல் என்று ஔவையார் பாராட்டினார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்டுகள் பெற்ற தமிழ்நாடு இந்த தமிழ்நாடுக்கு உலகத்துக்கு உலக அளவிற்கு பெருமை சேர்த்து கொடுத்தது வள்ளுவனின் இந்த திருக்குறள் என்று பாரதி பறைசாற்றினார் அப்படிப்பட்ட புகழ் பெருமைக்கு புகழ் வாய்ந்த இந்த திருக்குறளை பற்றி ஆய்ந்து கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்று விட்டிருக்கும் நடுவர் உள்ளிட்ட இந்த அவையையும் கூறும் நல்லுலகத்திற்கும் என் அருமையான பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் வாதத்துக்கு வருகிறேன் நடுவர் அவர்களே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இம்முப்பாலில் ஐயன் வள்ளுவருக்கு உகந்த பால் எது ஐயன் வள்ளுவன் வலியுறுத்திய பாலது ஐயன் வள்ளுவன் மனம் உழன்ற பாலது என்று எங்களிடம் கேட்டு கேட்டிருந்தால் அப்பால் அமர்ந்து மனப்பால் குடிக்கும் அவர்களுக்கு தப்பாமல் அறத்துப்பால் என்று அருமையாக அன்பாக சொல்லியிருப்போம் ஏனென்றால் அன்பாக ஏன் சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் அன்பின் வழியது உயிர்நிலை அகுதலாருக்கு என்பதோல் போற்ற உடம்பு எலும்பும் தோளும் போர்த்திய உடம்புதான் அன்பு இல்லை என்றால் என்று வள்ளுவலகியன் சொல்கிறார் இப்போ இங்கே இங்க இங்கேருந்து தம்பனிஸ் போகணும்னா இருபத்தி மூணு பேருந்து எடுத்து நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரும் போது நீங்கள் பணம் போட்டு இரண்டு வெள்ளியோ ஒரு வெள்ளியோ போட்டு நீங்கள் தம்பனிஸ் போகணும் இங்கேருந்து அறுபத்தாறு எடுத்து நீங்கள் ஜூராங் ஈஸ்ட் போகணும்னா ஒரு இரண்டு வெள்ளி ஐம்பது காசு கொடுத்து நீங்கள் இங்கே பயணம் செய்யணும் உங்கள் உடம்பை சுமந்து கொண்டு போவதற்கு நீங்கள் கொடுக்கும் பணம் அந்த இரண்டு வெள்ளியோ ஒரு வெள்ளியோ ஆகிறது ஆக உங்கள் உடம்பை சுகந்து சொல்கொள்ளும் பேருந்தாக இருக்கட்டும் அது மகிழ்வுந்தாக இருக்கட்டும் அது பெருவிரவு ரயிலாக இருக்கட்டும் அதற்கு நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள் காலங்காலத்திற்கு இந்த உயிரானது உடம்பை சுமந்து கொண்டிருக்கிறதே இந்த உயிருக்கு நீங்கள் என்ன ஊதியம் கொடுக்கிறீர்கள் என்று வள்ளுவன் கேட்கிறான் இதழ் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு கொடு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால உனக்கு ஒரு இன்பம் ஏற்படும் அல்லவா ஒரு புகழ் ஏற்படும் அல்லவா அதுதாயா இந்த உயிருக்கு நீ கொடுக்கக்கூடிய ஊதியம் என்று வள்ளுவன் கூறுகிறான் என்றால் அறத்திலே வைத்தான் எல்லாத்தையும் வான் சிறப்பு ஆரம்பித்து கடவுள் வாழ்த்து அதாவது உலகத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகரம் முதலாவதாக இருக்கிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் இருப்பவர்க்கெல்லாம் இறைவன் தலைவனாக இருக்கிறான் என்று கடவுள் வாழ்த்து ஆரம்பித்து நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் வான் சிறப்பு இல்வாழ்க்கை வாழ்க்கை துணனம் பேர் என்று வரிசையாக அறத்தையே சொல்லிக் கொண்டு வருகிறான் அங்கே மக்கள் பேர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மகன் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் எப்படி அப்பா வந்து மகனுக்கு எப்படி வந்து நன்றியா இருக்க முடியும் பெத்த பிள்ளைக்கு எப்படி நன்றி ஆட்ட முடியும் ஏனென்றால் அடுத்த வாரிசு இவருடைய வாரிசை உன்னுடைய சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு செல்கிறான் அல்லவா அதற்காக நீ நன்றி செய்ய வேண்டும் எப்படி நன்றி செய்ய வேண்டும் அவனை ஒரு கல்விமானாக ஆக்கி சிறந்த அவையிலே முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அகே மகன் தன் தந்தை மகனுக்கு ஆற்று உறவை அவையத்து முந்தி இருப்ப செயல் சரி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எப்படி அப்ப மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவின்னு சொல்றான் ஏன் மகன் தந்தைக்கு உதவியா இருக்கணும் ஏன்னா அவர் நன்றி செய்தார் இல்லையா அந்த நன்றிக்கு நீ மறு உதவி செய்யணும் இல்லையா அதுக்காக மகன் தந்தைக்கு ஆட்டு உதவி இன் தந்தை தந்தை தந்தை என்னோட்டான் கொல்லன் சொல் அதாவது இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு இவன் என்ன இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்ற பெருமையை மகன் தந்தைக்கு தேடி கொடுக்க வேண்டும் அறத்திலே சொல்லப்பட்ட அனைத்து பல அங்கேயே முடிந்து விட்டது அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு முடிந்து விட்டது அக்காலத்திலே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பாட வேண்டும் ஆனால் வள்ளுவன் மறையை மீறி முறையை மீறி அறம் பொருள் இன்பத்தோடு நிறுத்தி கொண்டார் அதனால் தான் அறத்திலே பார்த்துக்கின்றால் வாழ் சிறப்பு பாயிரம் நான்கு முடிந்த பின்பு இல்லறத்தை வைத்தான் இல்லற வாழ்க்கை இருப்பவன் ஒருத்தனால் தான் நீங்கள் துறவரத்துக்கு சரியாக போக முடியும் இல்லை என்றால் மோகினி பேசி மோகினி பேயாட்டம் ஆடி முனிவருக்கே வந்த கெதிவார் நமக்கு ஆயிருன்ட்டு இல்லறத்துக்கு அடுத்து துறவரத்தை வச்சார் துறத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு அங்கே ஊழ் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் வள்ளுவன் மயங்கிய ஒரு அதிகாரம் அது ஏனென்றால் வள்ளுவன் வைத்திருக்க கூடாது என்று இன்றைய அறிஞர்கள் நினைக்கக்கூடிய அதிகாரம் ஊழ் அதையும் சொன்னான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் யாரு வினைய கூட அந்த பழங்காலத்து ஏழு பிறப்பில் வரக்கூடிய வினைய கூட முந்திடுவான் யாரு உழைத்து நல்லா முன்னேறவன் ஊழையும் உப்பன் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர் முயற்சி அதிகமா மேற்கொண்டா ஓ விதியை கூட தள்ளி வச்சிடலாமையா அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட வள்ளுவர் பொய்யாமொழி மனம் தோய்ந்த இடம் அறமாகத்தான் இருக்க வேண்டும் எதற்கு பொருளை வைத்தார் என்றால் அக்காலகட்டத்திலே அரசர் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அரசர் இருந்தார்கள் அதனால் அரசியல் அங்கவியல் சூது பகை போர் இந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார் அதில் கூட தர்மத்தை வைத்தார் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இடுக்கன் வருங்கால் நகுகன்னார் ஏன் இடுக்கன் வருது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன் நீ அறத்தை வந்து இல்லறத்துல வந்து அறமா வாழ்ந்தினா நீ எதுக்கு அடுத்து போயிட்டு புறத்துல உனக்கு பிரச்சனை வருது அப்ப பிரச்சனை வருது அப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா இடுக்கன் வகுங்க வருங்கால் நகுக எங்க பொருள்பால சொல்றாரு ஏன்டா துன்பம் வரும்போது சிரிக்கணும் அதை தவிர வேற வழியே கிடையாது அதை துரத்துறதுக்கு துன்பத்தை துரத்துறதுக்கு நீ சிரிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்ப சரி அறத்துல சொல்லியிருக்காரு குடிக்காத இது இது நல்ல புலால் உண்ணாண்மை மாமிசம் சாப்பிடாத ஒழுக்கத்திலிருந்து மீறி வராத தர்மத்தை கடைபிடின்னு அறத்து பால்ல சொல்லியிருக்காரு இவன் மீறலாம் மீறின உடனே என்ன நோய் வருது அப்ப என்ன சொல்றாரு நோய் நாடு நோய் முதல் நாடு அது தனிக்கும் வாய் நாடு நோய் நாடு என்ன ஓகே முதல் நீ வந்து மாமிசம் சாப்பிட்றது நிறுத்து வயிறு பிரச்சனையா இருக்கா மாமிசம் சாப்பிட்றது நிறுத்து எதுல பிரச்சனை வந்து கண்டுபிடி மாமிசம் சாப்பிட்றத நிறுத்து கடிச்ச அப்போ சரியா போயிடும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சைகள் ஏன்னா இங்க அறத்தை பூரா சொல்லிடுறாரு நீ அறம் மீறல் அங்க பண்ணினா உனக்கு வாங்கி விடிவு சொல்றாரு உனக்கு வழிகையை சொல்றார் வழிவகை சொல்றதை நீங்கள் அறத்துப்பால் என்று சொல்வீர்களா முப்பது குரலை தவிர மீதி இருக்கக்கூடிய நாற்பது குரலும் அங்கே நானூறு குரலும் வந்து அங்கே அறம் பற்றி தான் சொல்லியிருக்கிறது சூது ஆடுற வேற வழி இல்லை ஏன்னா அரசு இருக்கு அதுல இப்படி ஆடு எல்லாத்துலயும் தர்மத்தில் வச்சாரு அங்கே நானும் ஞானமணி அம்மா அதாவது வந்து வள்ளியோர் கூட காமத்துப்பால இந்த அளவுக்கு ஆழமா யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு பெண் நின்று காமத்துப்பாலை இன்பத்துப்பாலை அருமையாக வாதாடினாள் ஆசிரியருக்கு என் மிகுந்த பாராட்டுகள் ஆனா என்ன சொன்னார் கேட்டா யான் நோக்கும் காலை நிலை நோக்கும் நோக்காக்கால் ஆள் நோக்கி மெல்லும் நான் பார்க்கும் போது நீ பார்க்க மாட்ட நான் பார்க்காத போது நீ என்னை பார்க்குற இதுக்கு சிரமப்பட வேணாமே அதான் அழகா கொஞ்சம் கண்ணாசம் வச்சால உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே என்னை நான் பார்க்கும் போது விண்ணை நீ பார்க்கின்றாயே கண்ணதாசன் எளிமையாக்கி கொடுத்தான் இதுல இல்லாம வள்ளுவருக்கு மனம் தோய்ந்திருக்கும் இன்னொன்னு குரல் சொல்றார் வள்ளுவர் இன்பத்து பால வழுத்தினால் தும்மினேன் என்று அதாவது தும்மல் போட்டேன் தலையில அடிச்சா நூறு வருஷம் நல்லா இருன்ட்டு உடனே அடுத்து கேட்டா ஆமா யார் நினைச்சா நீங்க தும்முனீங்க யார் யார் நினைச்சா நீ இப்ப தும்மல அப்படின்னு கேக்குறா அப்ப அதுல ஊடல் பிணங்கள் எல்லாம் அழுத்தினால் தும்மினேன் என்று அழுத்து அழுதால் யார் உள்ளி தும்மினீர் என்று அப்புறம் அணங்குகள் அதாவது வள்ளுவர் மயங்கிய இடம் அது வள்ளுவர் மயக்கமான இடத்துல உண்டு அதுல அறத்து பால் யாரா அறம் பேசுவார் எப்படி சொல்ல முடியும் அணங்குகள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கள் தெய்வ பெண்ணோ மயிலோ அழகான தேவதையோ என்றால சொல்ல முடியலன்னு வள்ளுவர் மயங்கிட்டாரு அந்த இடத்துல எப்படி அறத்தை பத்தி நீங்க பேசுவீங்க அறம் முடிஞ்சு போச்சு அது செய்தியாக சொல்லப்பட்டது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய உடல் ரீதியான ஒரு விஷயத்தை அழகாக ஒரு பெண் வாடுவதை ஒரு பெண் பெண் பிணங்குவதை ஒரு பெண் புலவிநுக்கம் பண்ணுவதை அழகாக எடுத்து சொன்னார் அது ஒரு அமைப்பு அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய ஆனால் அவருடைய மனம் அங்கு இல்லை அவர் வலியுறுத்தி அது அது அல்ல நிச்சயமாக அதற்கடுத்து அவர் ராஜீவ் ஸ்ரீவாஸ்தவர்கள் சொன்னார்கள் தானமும் தவம் இரண்டும் தங்காது அதுதான் நாங்கள் அறத்துப்பாலில் சொல்லியிருக்கோம்ல அதையே நீங்க சொல்றீங்க அது சொல்றது நாங்கள் இருக்கோமே தானமும் தவமும் தங்காது வேணுலகம் வானம் வழங்காது வானம் வழங்கினா தானமும் இருக்காது தவமும் இருக்காது ஏன்னா ஒண்ணு விளையாத ஆகையினால் எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும் பைபிளில் பைபிள் அதாவது விவிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிளுக்கு அடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் முயல்விக்கப்பட்ட ஒரு நூல் குரல் அப்படிப்பட்ட ஒரு நூலை ஒரு சாதாரணமாக அதாவது அறம் இல்லாமல் பண்ண அந்த காலத்திலே வள்ளுவன் அறத்தால் இருந்தவன் அவன் அற அறவழிப்பட்டவன் இப்ப ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கும் இப்ப அவர் கண்ணதாசன் எடுத்துட்டா அவர் காதலை பாடுவார் கம்பனை எடுத்துட்டா அவர் வர்ணனை பாடுவார் பட்டுக்கோட்டை எடுத்துட்டா சமுதாயத்தை பாடுவார் அதுபோல் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் அறத்தைத்தான் பாடுவார் அவர் அறம் தான் வரும் ஏன்னா அறவாளி அவர் அறவாளி அந்தனன்தால் தாள் சேர்ந்தார்கள்லால் பிறவாளி நீந்தல் எறியுது அறத்தை தவிர இல்வாழ்க்கையிலும் அறம் சில பாருங்கள் மழையோட ஓய்ந்து விட்டது அறத்தை அறத்தை பேசும் பொழுது நிச்சயமாக அறத்தை மட்டும் பழிக்க கூடாது அதாவது வந்து அற அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று அதாவது வந்து ஒரு அருமையான குரல் ஒன்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் அதாவது அறத்தில் இருந்து நீங்கள் தவறி போனீர்கள் என்றால் அந்த அறம் உங்களை சூழ்ந்து கொன்று விடும் என்று சொல்கிறார் எனவே ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது ஒவ்வொரு கவிஞன் பிறக்கும் போது ஒரு தன்மையை கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட தன்மை இயல்பாக கொண்டது அறத்தன்மை உள்ளவன் தான் திருவள்ளுவர் பொய்யாமொழி நமது பாட்டன் என்று நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்த புலவர் திரு திருவள்ளுவர் அறத்தை அடிப்படையாக வைத்து பொருளை தேடி இன்பம் துய் என்று சொல்லி முடித்தார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வள்ளுவன் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா என்ற இந்த பட்டிமன்றத்தில் இரண்டாவது சுற்று பொருள் என்ற அணியை சார்ந்து பேச திருமதி சித்ரா ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் வள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா இந்த தலைப்பை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வள்ளுவர் மிகவும் அதிக கருத்துக்களை வலியுறுத்தி கூறுவது அறத்துப்பாலிலா பொருட்பாலிலா பாலிலா இது வெறும் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படும் விஷயம் என்றால் எண்ணிக்கையை வைத்து பார்த்தாலும் பொருட்பாலில் தான் அதிக கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணிக்கையை விட்டுவிடுங்கள் அவர் சொல்வது போல் ஏழு அடி இரண்டு அடிகள் இதெல்லாம் விட்டுட்டு கருத்துக்களை வைத்து பார்த்தால் பொருட்பாலில் பேசா பொருளை பேச துணிந்த முதல் புலவர் சொல் புதிது பொருள் புதிது என்று எனக்கு அறங்களை பற்றி பாடுவதற்கு நிறைய நூல்கள் இருக்கு அறநூல்கள் திருப்பி திருப்பி இந்த அறம்பாடுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அறம்பாடியே ஒருத்தரை கொல்லவும் முடியும் அறம்பாடுதல் என்ற மரபினால் ஒரு மன்னனையே கொன்றதாக ஒரு கதை இருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் இப்போ அறம் பாட வேண்டாம் அறத்தை பற்றி கவிதைகள் எழுதுவது அப்படி என்று வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் நிறைய நம்மளுக்கு தேவையில்லாத பிம்பங்கள் இருக்கு இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தாடி வைத்த ஒரு பெரியவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு க கற்பனை திருவள்ளுவரை பற்றி வரும் திருவள்ளுவர் தாடி வச்சுக்கிட்டு சடா முடியோட தான் இருந்தாரா தெரியாது ஆனால் நமக்குள்ள ஒரு பிம்பம் அதே மாதிரி திருவள்ளுவர் என்றால் அறநூல் எழுதியவர் எல்லாத்துலேயும் அறத்துப்பால்லையும் பொருட்பால்லையும் இன்பத்துப்பால்லையும் அறத்தை தான் பேசினார் பாடினார்னு முதல் அணியில் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இப்போ திருவள்ளுவரை நான் வந்து மறுக்க முடியாது ஆனால் என் அணியினரின் கருத்துக்களை என்னால் மறுக்க முடியும் அப்போ கேட்பார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல் என்று சொல்லி இருக்கிறார் இது சொல்வன்மை என்ற அதிகாரம் இது இடம்பெற்றது தான் அப்போ கேட்பவரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து கேட்கும் அளவிற்கும் நம்முடைய பேச்சு சொல் அமைய வேண்டும் இன்னைக்கு இந்த மழையை பற்றியே பேசுகிறாங்க வான் சிறப்பு மழைன்னு இந்த மழையானது இருக்கே வள்ளுவரையே திட்டிருக்காரு பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும்னு அதே மாதிரி இன்னைக்கு பெய்து இங்கே வரவேண்டியவர்களை வரவிடாமல் தடுத்து விட்டது நல்லா பெய்த இங்கிருந்து தப்பித்து போவர்களை தப்பித்து போக விடாமலும் செய்திருக்கிறது அப்படியே இங்கே வந்து அந்த ஆடு மாடை பார்க்கலான்னு வந்தவங்க கூட இப்படியே இங்கே உட்காந்துட்டாங்க அதற்காக வான் சிறப்பாக இருக்கட்டும் மழையும் நிறைய பொழியட்டும் என்று விட்டு நான் தொடங்குகிறேன் எனக்கு வானிலிருந்து வருகின்ற மழை என்பது பொருளா கண்டிப்பாக எனக்கு அவர் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உணவு சாப்பிடுபவர்களுக்கு பொருளாக உணவு பொருளாகவும் அந்த உணவை விதைப்பவர்களுக்கு விதையாகவும் அப்புறம் விளைச்சலுக்கான பொருளாகவும் இருப்பதுக்கு காரணம் மழை தான் அப்போ இத்தனை பொருளையும் தருவது மழைனா வான் சிறப்பை பொருளதிகாரத்தில் தான் சேர்க்க வேண்டும் அவர் ஏன் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை எந்த பாலியல் சரி நம்ம இப்போ வந்து திருவள்ளுவர் எப்படி எழுதியிருப்பார் இதை திருக்குறளை பொதுவாக ஒரு இலக்கியம் எழுத வேண்டும் ஒரு நூல் எழுத வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் காலத்தில் ஒருத்தர் திட்டமிட்டானா முதல்ல தமிழை நல்லா படிக்க வேண்டும் தமிழ் இலக்கணத்தை கற்றறிய வேண்டும் இப்போ மாதிரி தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களா அப்படியா அவ்வளோ எழுத்தா தமிழ் அவ்வளோ படிக்கணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு ஏதோ மிக குறைந்த அளவு சொற்களை வைத்து நீ நான் நிலா தேன் பால் பலா கான் கலா அப்படிலாம் எழுதி ஒரு எந்த வித சங்கத்திலும் போய் அதை அரங்கேற்றலாம் முடியாது எனக்கு அப்போ நக்கீரர் போன்ற புலவர்கள் இருந்தாங்க சிவபெருமானே வந்து கவிதை சொன்னாலும் தப்புனா தப்புதாயா நெற்றிக்கண்டை காட்டிலும் குற்றம் காட்டிலும் குற்றம் குற்றமே என்று சொல்கின்ற மிகச்சிறந்த புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர் திட்டமிடுகிறார் சரி ஒரு அறநூல் எழுதுவோம் அது எப்படி எழுதலாம் வெண்பால் எழுதலாமா களிப்பால் எழுதலாமா வஞ்சிப்பால் எழுதலாமான்னா திட்டமிட்டு குரலடி வெண்பாவாக எழுத திட்டமிடுகிறார் வெண்பாவை பற்றி நான் பேச நான் பேசுவதை விட நம்முடைய நடுவரான ஆக்கி வரதராசனார் பேசுவது மிக பொருத்தம் எனக்கு அவர் வெண்பாலே அப்படியே புகுந்து விளையாடுறவர் அப்போ வெண்பால எழுதுறார் இதெல்லாம் திட்டமிடுறார் அப்போ என்ன மாதிரி நூல் எழுதணும் அறநூல் அந்த நூலில் என்னெல்லாம் அமையணும் மூன்று பால்கள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இதெல்லாம் திட்டமிடுறவர் எழுத உட்கார்றார் இப்போ அறம் அப்படின்னு பேசும் பொழுது முதல்ல ஒரு பாயிரம் ஒரு செய் பத்து செய்யுள்கள் அதெல்லாம் எழுதிட்டு இல்லறவியல் துறவரவியல் ரெண்டு இயல் தான் அவருக்கு தோன்றுகிறது அப்போ அப்போ வந்து இவங்க சொன்னாங்க இல்லறத்திற்கு பிறகு துறம் துறவரம் நாங்க நான் என்ன நினைக்கிறேன் இல்லறத்தை வெறுத்த பிறகு துறவரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லறத்திற்கு பிறகு துறவரம்னு வச்சுக்கலாம் அதற்கு காரணம் வருகின்ற இல்லால் எப்படிப்பட்டவள் என்பதை பொறுத்து இப்போ இல்லால் கிட்ட போய் சும்மா இன்பத்தை மட்டும் அனுபவித்து விட்டு கண்ணே மணியே கட்டி கரும்பே கட்டி தங்கமே எல்லாம் பாடினா வீட்டில் மணி அரிசி இல்லை முதல்ல போய் எங்கேயா போய் சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க தங்கமேனா போட்டுக்க ஒரு துளி ஒரு பொட்டு தங்கம் இல்லை போய் சிங்கப்பூர்லேயாவது போய் சம்பாதிச்சுட்டு வாங்களேன் கொஞ்ச நாள் பிரிஞ்சா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற மனைவியர் அதிகம் அவங்க வந்து யதார்த்தமாக வாழ்க்கையை பார்க்குறவங்க பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அப்போது ஒரு இல்லற இன்பத்தை காண்பதற்கும் அவங்க சொன்ன மாதிரி காம பணு கடும் புனலில் நீந்தி கழிப்பதற்கும் இவ்வளவு அருமையான வார்த்தைகள்லாம் வள்ளுவர் போட்டிருக்காரு பாருங்க காமத்தை பற்றி பேசும் பொழுது காம கடும் புனல் அப்படிங்கிறாரு அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல சூழல் இருக்கணும் அப்போ அந்த சூழல் எப்படி அமைகிறது என்றால் பொருளினால் மட்டும்தான் அமைகிறது இந்த பொருள் என்பது வெறும் பண பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு பொருளை மட்டுமல்ல அதற்கு அப்பாலும் அவர் எத்தனையோ பல விஷயங்களை பொருட்பாலில் கூறியிருக்கிறார் அப்போ வந்து கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் தாம் கற்றதை கற்றவர் சபையில் முன்னிறுத்தி சொல்பவர்கள் அப்போ ஒரு நல்ல கல்வி கற்றவர்கள் நல்ல கல்வி கற்றவர்கள் முன்னால் அவைக்கு அஞ்சாமல் எடுத்து சொல்வதுதான் அதைத்தான் நான் இன்று செய்து கொண்டிருக்கிறேன் கற்றவர்கள் நிறைந்த இந்த நடுவர்கள் என் எதிரணி நண்பர்கள் இங்கே என் எதிரில் கூடியிருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் கல் நன்கு கற்றவர்கள் என்னை விட அதிகமான திருக்குறளை அறிந்தவர்கள் அவர்கள் முன்னால் அவைக்கு அஞ்சாமல் நான் என்று சில கருத்துக்களை சொல்வதற்கு கூட எனக்கு என் ஐயன் திருவள்ளுவர் தான் அவை அறிதல் அவை அஞ்சாமை இதை போன்ற அதிகாரங்கள் இதெல்லாம் பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அவர் சொல்லி இருக்கிறார் அப்போ வந்து இப்போ இவ்வளோ ஒரு திட்டமிட்ட வள்ளுவர் வந்து அறத்துப்பாலில் ரெண்டு இயல் அடுத்தது பொருட்பால் எழுத தொடங்குகிறார் போய்கிட்டே இருக்கு நிறைய எழுதுறார் இதுக்கு புதிய புதிய கருத்துக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது அப்போ அதில் வந்து அமைச்சியல் பொருளியல் நட்பியல் துன்பவியல் குடியியல் போன்ற பல இயல்களில் பல அதிகாரங்களை எழுதுகிறார் அடுத்தது இன்பத்துக்கு வரார் கற்பியல் கலவியல் போரும் ரெண்டு அப்போ வந்து இவரையும் மீறி இவர் எந்த திட்டமிடலும் இல்லாமல் ஒரு நல்ல உண்மையிலேயே நான் இங்கு சொல்கிறேன் ஒரு நல்ல இலக்கியம் எழுத வேண்டும் படைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியும் திட்டமிட்டு எழுதவே மாட்டார்கள் இவ்வளோ வரணும் இவ்வளோ வாரம் வரணும் இந்த இந்த இதை எழுதி இந்த போட்டிக்கு அனுப்பிச்சா இப்படி ஒரு பரிசு கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் இயல்பாக தன் மனதில் தோன்றுகின்ற நல்ல கருத்துக்களை தன் எழுத்தில் வெளிக்கொண்டு வருவார்கள் அவர் எழுதி முடித்த பிறகு அதற்கான அங்கீகாரம் தன்னால் அமையும் வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் திருக்குறளை எழுதும் பொழுது அவர் ஒரு கடமேனும் நினைத்திருப்பாரா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு தான் வாழ்ந்த நாட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய தீவில் ஒரு பெரிய விழாவில் ஒரு கூட்டம் கூடி தான் எழுதிய குரலை பற்றி பேச போகிறார்கள் என்று அவர் அதெல்லாம் பற்றி கற்பனை கூட பண்ணல இது நாளைக்கு அறநூல்களில் முதன்மையாக வைக்கப்படும் அப்படியே அவர் கற்பனை செய்யல இது உலக பொதுமறையாக போற்றப்படும் இப்படியெல்லாம் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு நல்ல நூல் படைக்க வேண்டும் ஒரு அருமையான இலக்கியத்தை உலகிற்கு அளிக்க வேண்டும் என்பதை மட்டும் மற்றும் யோசித்து எழுதியிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு இயல்பாக பொருளதிகாரத்தில் நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது அப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளில் வைத்திருக்கிறார் இரண்டு அடிகளில் ஒரு அரிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்போ வந்து திருவள்ளுவர் வந்து வாமன அவதாரம் தான் எடுத்திருக்கார் இரண்டு அடிகளில் உலகத்தை அடைந்து அளந்து விட்டு மூன்றாவது அடி வைக்க இடம் இல்லை என்று திருமால் சொன்னாராம் அதே மாதிரி இவர் இரண்டு அடிகள் வச்சுட்டு ஆனால் பொருளதிகாரம் எழுதும்போது மட்டும் விஸ்வரூபம் எடுத்து விடுகிறார் விஸ்வரூபம் எடுத்து பல உலகத்திற்கு தேவையான பல புதிய கருத்துக்களை வேறு அறநூல்களை பாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய அறநூல்கள் அதை தொடர்ந்து வந்த நாளடியார் இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்கிறது அறநூல்களுக்கென்று தனியாக ஒரு இதுவே இன்று வரை அறம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி காதலை பற்றி இதை பற்றி பேசாத கவிஞர்களே கிடையாது காதலும் காமமும் பிணைந்து அன்று முதல் இன்று வரை எனக்கு தெரிந்து தமிழிலேயே ஒரு லட்சம் கவிஞர்கள் இருப்பார்கள் அப்போ பேசா பொருளை பேசிய பொருளதிகாரம் திருவள்ளுவர் மட்டுமே எழுதியது அடுத்தது அப்புறம் நம்ம தமிழ் மக்களுக்கு இல்லை பொதுவாகவே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மனோதத்துவம் இருக்குது அதான் இதை இப்படி செய் அப்படின்னு சொல்கிறத விட இப்படி நீ செய்யாட்டா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வி கல்லாமை செங்கோன்மை கொடுங்கோன்மை அப்போ செங்கோன்மை என்பது நல்ல ஆட்சி நல்ல ஆட்சியோட அருமை நமக்கு தெரியாது இப்போ கொடுங்கோன்மையை பற்றி பேசுகிறார் அப்படி இரண்டு துருவங்களாக இருந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறத விட இதை செய்யாமல் இருந்தால் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு இரண்டு நிலைகளிலுமே ஒரு பெரிய மனோ தத்துவ பேராசிரியர் மாதிரி அவர் இருக்கார் அது இல்லாமல் ஒரு தத்துவ ஞானியாக ஒரு மனோதத்துவ பேராசிரியராக ஒரு வாழ்க்கைக்கு உரம் ஊட்டும் ஒரு ஊக்க சிந்தனை தருபவராக ஒரு சிறந்த கல்வியாளராக இப்படி பல்வேறு அவரோட ஆளுமகைகளையும் பல்வேறு முகங்களையும் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே பால் பொருட்பால் மட்டும்தான் அப்போ நம்ம சகோதரி ஞானமணி சொன்ன மாதிரி காதலுக்கு அவர் பாவம் இன்னும் புதுசாக அவங்க ஏதோ இதெல்லாம் சொன்னாங்க இப்போ இத்தனை வயசுக்கு பிறகு இப்போதான் எனக்கு காதலை பற்றி அறிந்து கொண்டேன் நாலு பேர் பார்த்தா பெரிய அழகி ஒருத்தர் பார்த்தா சுமாரான அழகி ஒருத்தருமே பார்க்கலன்னா அழகியே இல்லை <laughs> அப்படியெல்லாம் வள்ளுவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அவங்க சொன்னது கற்பும் களவும் வேறுபட்டது கண்டிப்பாக இன்பம்லாம் தேவைதான் ஆனால் இன்பத்திற்கு தேவையும் இல்லை அறத்துக்கு தேவையும் அடிப்படையாக அமைவது பொருட்பால் தான் எனக்கு அதை நடுவில் வைக்கிறாரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அறத்துக்கு தேவையும் பொருள் இந்த இன்பத்தை அனுபவிக்க தேவையும் பொருள் அப்படின்னு வள்ளுவர் மிக அதிகம் வலியுறுத்தி பல கரிய கருத்துக்களை கூறியது பொருட்பாலிலே என்று கூறி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளர் வள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது இன்பமே என்று வாதாட முனைவர் தாமோதரன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலை வேளையிலே இந்த மழையையும் பொருட்படுத்தாது எங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கின்ற நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன் நடுவர் அவர்களே ஒரு சின்ன விஷயம் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து திருவள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது அறமா பொருளா இன்பமா இதுதான் எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு அணிகாரங்களும் அதாவது அறம் பொருள் பற்றி பேசின அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சம் நம்பரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நம்ம சேவகன் சார் என்ன பண்ணார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கார் தந்தை மகர் காட்டும் நன்றின்னாரு மகன் தந்தை காட்டும் உதவின்னு சொன்னார் இத்தனை பல விஷயங்கள் சொன்னவர் இத்தனைக்கும் காரணம் அவர்கள் அடைய இருக்கின்ற பேரின்பம் தான் என்பது எங்கள் வாதம் அந்த இன்பம் இல்லாட்டி ஒரு தந்தை வந்து மகனுக்கு வந்து நன்றியா இருக்க முடியாது ஒரு மகன் தந்தைக்கு வந்து நன்றியா இருக்க முடியாது மகன் தந்தைக்கு வந்து உதவியா இருக்க முடியாது ஆக ஓரொரு நிலையிலும் நீங்கள் அறத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பொருட்பாலை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்பத்து பாலிலே உள்ள இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி திருவள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது இன்பமே என்பதுதான் எங்களுடைய வாதம் அதாவது அவங்களுடைய இஷ்டத்துக்கு திரு திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வந்து எத்தனையோ குரல்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கத்துல வந்து அறதை பத்தி பேசினவங்க பொருட்பால் வந்து இது இப்படி இன்பத்து பாலங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை சும்மா வச்சாருன்னு சொல்லி நம்ம சித்தராமா சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க ஞானமணி அழகா சொன்னாங்க நாலு பேர் பார்த்தா அழகா இருக்காங்க தப்பு இல்லையங்க இதை வள்ளுவர் சொல்லல அது ஞானமணியுடைய வாதம் அதை தவறாக புரிந்து கொண்டு ஞானமணி தான் கூறினார் என்று தவறாக பதிவு பண்ணிவிட்டு சென்று கொடுக்கிறார் திருவள்ளுவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஐயா சொன்னார் கார்வண்ணன் வந்து மலரினும் மெல்லுது காமம்ன்ட்டு ஏங்க அது எங்களுக்குரிய பாட்டுங்க அது எப்படிங்க நீங்க எடுத்துக்கலாம் மலரினும் மெல்லுது காமம் அதை தவிர அவர் யாரும் புரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் பேர் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் மலரில் விட அவ்வளவு சிறப்பானது ஒரு காமம் அப்படின்னா அவ்வளவு துல்லியமா வைக்கிறாரு அதை நாங்க சொல்லிட்டு போறோமே அதை வந்து நீங்க எதுக்கு அறத்தை எடுத்துக்கிறீங்க அதில் அறமே கிடையாது இன்பம் தான் அதுல இருக்குது அந்த இன்பத்துக்காக தான் ஒரு ஒரு மனிதனும் போராடி கொண்டிருக்கின்றான் தேடல் நடந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் எங்கள் வாதம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு விஷயம் என்னன்னா அதில் இருக்கிற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் அதுக்கு ஒரு அருமையான ஒரு மேதை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் அதாவது ஆயிரத்து முன்னூற்று முப்பது ஒன்று மூணு மூணு கோஷம் சொல்லுவோம் அல்லது சைபர்னு எழுதி வச்சுக்கோங்க ஒன்றாகிய நான் நான் ஒரு மனுஷன் நான் வந்து மனம் வாக்கு செய்கை என்ற மூன்று செயல்களுக்குள் நுழைந்து அறம் பொருள் இன்பத்தில் திளைத்து மீண்டும் ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தையே ரட்சிக்கின்ற அந்த பூஜ்யமாக இறைவனை அடைவதுதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் அவர் தருகின்ற விளக்கம் இதுல வந்து எதுல அவர் குறைச்சி கொடுத்திருக்காரு எதுல அதிகமா கொடுத்திருக்காரு வாதமே கிடையாது இன்னும் சுருக்கமா சொல்ல போன நான் ரஜினிகாந்த் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் சிங்க சிங்கிளா தான் வரும் அது மாதிரி இன்பத்தில் தான் அவர் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது குரல் மட்டும் தான் கொடுத்திருக்காரு இருபத்தைந்து அதிகாரங்கள் தான் ஆனால் உங்கள் அறத்தில் முன்னூற்றி எண்பது குரல் கொடுத்திருக்கின்றார் பொருளில் இருநூறு குரல் கொடுத்திருக்கின்றார் ஏன் தெரியுங்களா பொருள் தான் வந்து அறத்துக்கும் இன்பத்துக்கும் நடுவில் இருக்கு ஏன்னா விட்டா இந்த பக்கம் பாஞ்சிரும் இல்ல இந்த பக்கம் போயிடும் செல்வம் செல்வதற்கே அதை விட்டுட்டு அந்த செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் அறம் செய்யணும் இன்னொரு பக்கம் இன்பத்தை பேரின்பமாக ஆக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் அறத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரோம் நாங்கள் என்னமோ அறத்துக்கும் இன்ப அறத்துக்கும் பொருளுக்கும் எதிரிகள் கிடையாது அறம் பொருள் இல்லாட்டி ஒரு மனித வாழ்க்கை நிறைவடையாது ஆனால் அந்த மனித வாழ்க்கைக்கு மகுடமாக இருப்பது இன்பமே ஒரு மன்னனுக்கு முக்கியம் என்னங்க அவங்க ராஜ்யமா சொல்லிட்டு போனாங்க உடல் தான் வந்து பொருட்பால் அப்படின்ட்டு உடல் என்னங்க முக்கியம் சொல்லுங்க பார்ப்போம் அதில் உள்ள அந்த உயிர் இருக்கு இல்லைங்களா அது இதயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க உயிர் இதயத்தில் இருக்கிறது என்று சொன்ன முதல் மருத்துவர் அவர் தான் உடல் வந்து நம்ம கூட இருக்கிறது உயிர் எங்க இருக்குன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அந்த உயிர் ஒருவேளை நாம் தூய்க்கின்ற இன்பமாக இருக்குமோ அப்படின்னு வள்ளுவர் ஒரு கேள்வி கேட்டு போயிருக்கார் இதுதான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நடுவர் அவர்களே ஒரு போட்டின்னு வச்சா எங்கேயாவது வெற்றி சொல்லி பார்த்துருக்கீங்களா கேள்வி கேட்கக்கூடாது நடுவரை பற்றி இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு போட்டின்னு வச்சிங்கன்னா ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் ஆனால் இன்பத்தில் மட்டும்தான் தோற்றவர் வென்றார் கூடலில் ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மன்னம் ஊடலில் காணப்படும் அப்படிங்கிறார் வேற எதுலங்க கிடைக்குது சொல்லுங்க பாப்பா இந்த பட்டிமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா நாலு பேர் தோக்க போறோம் ரெண்டு பேர் ஜெயிக்க போறோம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பேர் ஜெயிக்க போறாங்க நாற்பது சதவீதம் பேர் தோக்க போறாங்க இது வந்து ஏற்கனவே பெரிய டிட்டர்மின் சொல்லுவாங்க கடவுளால் ஆக்கப்பட்ட உண்மை ஆனால் ஊழலில் இன்பத்தில் மட்டும்தான் தோல்விதான் வெற்றி இதை விட என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா அதை சகித்துக் கொள்கின்ற தன்மை அந்த ஊழல் முடிந்தவுடன் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பாதித்துக்கிறாங்க பாத்தீங்களா அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதை கொஞ்சம் அனுபவித்து பார்க்க வேண்டும் அடுத்து ஒன்னே முக்கால் அடி குரலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடலில் வச்சவர் நம்மளுடைய இன்பத்து பாலுக்கு மட்டும்தான் வந்து வெறும் ஐம்பது வச்சார் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையன் வந்து கொஞ்சம் அணகாப்படியாக இருக்கிறான் அப்படின்னு ஐயா அப்பா என்ன சொல்வார் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார் பொருட்பால் மாதிரி ஒரு எழுநூறு அதிகாரத்தில் அட்வைஸ் பண்ணுவார் உடனே வந்து அம்மா வந்து அறுத்த பால் மாதிரி ஒரு முந்நூற்றி ஐம்பது அட்வைஸ் பண்ணுவாங்க உடனே பையன் சொல்லுவோம் அம்மா கிட்ட அவர்கிட்ட சொல்லி வை திருக்குறள் மாதிரி ஒன்னே அடியில் வந்து அட்வைஸ் பண்ண பண்ணால் சொல்ல சொல்லு இல்லாட்டி பார்த்துக்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அது மாதிரி இன்பத்து பாலில் வந்து தூக்கின்ற விஷயம் இவ்வளவுதான் இதுக்கு மேல போனா டயபெட்டிஸ் வந்துடும் சக்கரை வியாதி வந்துடும் சொல்லி அளவா சொல்லிட்டு முடிக்கிறார் அந்த அளவை எதுக்கு நீங்க அளவு அளவுகோலை எடுத்துக்கிட்டு நீங்க எங்க கிட்ட அதிகமாக இருக்கு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க நடுவர் அவர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செய்து குறித்துக் கொள்ள வேண்டும் அறத்து பாலிலும் பொருட்பாலிலும் வள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது இன்பமே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அறுத்து பாலாக இருந்தாலும் சரி பொருட்பாலாக இருந்தால் இன்பத்து பால் அல்ல அறுத்து பால் பொருட்பால் ரெண்டுலையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது குரல் வைத்தவர் இந்த இரண்டிலுமே அவர் இன்பத்து பாலைத்தான் முன்னணியில் வைக்கின்றார் உதாரணத்திற்கு சில குரல்களை சொல்கின்றேன் கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதான் சொல் காமுற்று அப்படிங்கிறாங்க படிக்காதவன் வந்து ஒருத்தர் வந்து படித்தவர்கள் அவையில் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஆண்மகன் வந்து எனக்கு ரெண்டு ரெண்டு முலைகள் இருக்கின்றன நான் தான் பெண்ணுன்னு சொல்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆக என்னதான் இது வந்து பொருட்பாலில இருந்தாலும் வள்ளுவர் தன் மனதில் வைத்து யோசிப்பது இன்பத்து பாலைத்தான் இதற்கு விட ஒரு உதாரணம் அவர்களால் யாராலும் கொடுக்க முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா கற்பியல் கற்பியல்ல சொல்லாமை உண்டேல் எனக்குரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை பிரிவு துயர்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியும் வந்து அடுத்து பிரிய போறான் பொருள் இல்லையா பொருள் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அங்க இன்பத்தை மிகைப்படுத்துகின்றார் அதாவது நீ பிரிஞ்சு போறன்னு அப்படியே போயிடு என்கிட்ட சொல்லாத திரும்பி நீ வரும்பொழுது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்ககிட்ட சொல் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறார் பிரிவு துயரின் ஆற்றாமையை இதைவிட வேறு எந்த குரலிலும் யாராலும் சொல்ல முடியாது அந்த பிரிவு துயரைத்தான் அவர் இன்பத்து பாலிலே மிகையாக வைக்கின்றார் நடுவர் அவர்களே இன்னொரு முக்கியமான கேள்வி வள்ளுவர் வாழ்ந்தது நாம சொல்றோம் கிட்டத்தட்ட வந்து கிபி முப்பதுங்கிறோம் இல்லை கிமு முப்பது அப்படிங்கிறோம் கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகள் இன்றைக்கு இருந்து அதற்கு முன்னால் அறத்து பாலும் பொருட்பாலும் இல்லையா யாரும் அறம் செய்யவில்லையா பொருள் ஈட்டவில்லையா இருந்தது காலத்தின் கட்டாயம் ஏனென்றால் மனிதன் மிருகமாக ஆக தொடங்கிவிட்டான் அந்த காலத்தின் கட்டாயத்திற்காகத்தான் அவர் இன்பத்து பால் என்ற அதிகாரத்தை கடைசியில் வைத்தார் ஏனென்றால் மனிதன் பொருளையும் அறத்தையும் தேடி தன்னை இழந்து கொண்டிருக்கின்றான் பொருளுக்காக எதையுமே செய்ய துணிந்து விட்டான் என்று நினைத்துத்தான் ஒரு மனிதனே நீ கலவியலோடும் கற்பியலோடும் கலந்து பெண்ணை மதித்து பெண்ணை பெண்ணாக மதித்து நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருநூத்தி ஐம்பது குரல்களிலே அவர் இன்பத்து பாலை வைத்தார் என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா எப்பொழுது இதிகாசங்களும் புராணங்களும் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல்கணக்கு என்ற நூல்கள் தோன்ற ஆரம்பித்தன கூறுகின்றன எப்பொழுது எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னுடைய திசை மாறி செயல் மாறி தன்னுடைய அனைத்து நிதானத்தையும் இழந்து வழி மாறுகின்றானோ அப்பொழுதெல்லாம் கதைகளும் கவிதைகளும் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல்கணக்கு என்ற அனைத்து நூல்களும் அறம் பொருள் அனைத்தையும் சொல்லப்படும் நூல்களும் வந்திருக்கின்றன ஆனால் தொல்காப்பியம் முதல் திருக்குறள் வரை மிகச்சிறந்த மிகச்சிறந்த இரண்டே இரண்டு கல்வி வித்தியாசம் தான் ஒன்று தொல்காப்பியம் இன்னொன்று குரல் இந்த இரண்டு மட்டும்தான் கலவியலையும் கற்பியலையும் மிக அதிகப்படுத்தி அதிலும் குரலானது மனிதனுக்கு நேரடியாக சென்று சேர்கின்ற வரையிலே அந்த இன்பத்து பாலை அவ்வளவு துல்லியமாக துளைத்தது வள்ளுவன் தான் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஆக இப்படி எவ்வளவு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் எப்போ ஆக ஆரம்பிக்கிறான் பொருளுக்கு பின்னாடி மொத்தமாக பொருள் வேணாம்னு நாங்க சொல்ல வரல நாங்கள் என்ன பொருளுக்கு எதிரிகள் கிடையாது ஆனால் பொருளுக்கு பின்னால் அவன் செல்லும் பொழுது தன்னை சுலபமாக இழக்க தொடங்குகின்றான் அந்த இழப்பு ஒன்று மனிதனை மிருகமாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அந்த மாற்றம் தான் இன்றைக்கு உலகிலே பல இடங்களில் நடக்கின்ற பாலியல் வன்முறைகள் அந்த பாலியல் வன்முறைகளை அவர்கள் கைவிட வேண்டும் என்றால் உலக பொதுமறையான திருக்குறள் நாம இன்னைக்கு வந்து தோல் தட்டிக்கலாம் அதாவது விவிலியத்திற்கு அடுத்து இந்த திருக்குறள் தான் உலக பொதுமறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ஆக்கப்பட்டிருக்கலாம் அது மனிதர்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி சென்று சேர்ந்திருந்தால் இன்று ஏன் இப்படிப்பட்ட பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வி அந்த பாலியலின் மென்மையை அந்த பாலியலின் திண்மையை அந்த மனிதன் மாணவன் உலகில் இருக்கின்ற அனைத்து ஆண்களும் புரிந்து கொண்டால் நடக்குமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்ணை பெண்ணாக மதிக்கின்றார்கள் இல்லவே இல்லை ஆகவே இன்று இந்த சபையிலே நாம் தீர்ப்பு தீர்மானம் எடுக்க வேண்டும் திருக்குறளை திருக்குறளின் இன்பத்து பாலை உலகின் ஒவ்வொரு மூளைக்கும் நாம் எடுத்து செல்வோம் அனைத்து பள்ளிகளிலும் அதை நாங்கள் கட்டாய பாடமாக்குவோம் அப்படி ஆக்கிவிட்டால் இன்று நடக்கின்ற பாலியல் வன்முறைகள் நடக்காது என்று கூறி திருவள்ளுவர் திருக்குறளில் மிகவும் வலியுறுத்துவது இன்பமே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் பேச்சாளர்களுக்கு பரிசுகள் வழங்க லிஷாவின் தலைவர் திரு ராஜ்குமார் சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை பெறுவதற்கு திருவள்ளுவர் மிகவும் வலியுறுத்துவது அறமே என்ற தலைப்பில் வாதிட்ட முனைவர் நான் கார்பனன் அவர்களை முதலில் அழைக்கிறேன்